இருபது இருபத்தி எட்டாவது நாள் வகுப்பு ஜூலை ஏழு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு ஓ சொல்லுங்க பாப்பா பிரார்த்தனை பண்ணிடுவோம் ஓம் शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा ॐ गणनादं காக்கட்டும் கணநாதன் காக்கட்டும் என் கல்வி முழுமை பெற என் கல்வி முழுமைப்பெற உள்ளிருந்தோ வெளியிருந்தோ உள்ளிருந்தோ வெளியிருந்தோ இடையூறு இன்றி செய்து இடையூறு இன்றி செய்து சரஸ்வதி அருளட்டும் சரஸ்வதி அருளட்டும் நுண்ணறிவு வெடித்திருக்க நுண்ணறிவு வெடித்திருக்க சொன்ன பொருள் சொல்லாத சொன்ன பொருள் சொல்லாத பொருள் அனைத்தும் கண்டுவிட பொருள் அனைத்தும் கண்டுவிட தட்சிணாமூர்த்தி அவன் தட்சிணாமூர்த்தி அவன் வேதத்தை விளக்கட்டும் வேதத்தை விளக்கட்டும் ஞான விளக்கேற்றி வைத்து ஞான விளக்கேற்றி வைத்து துயர் இருளை அழிக்கட்டும் துயர் இருளை வளர்க்கட்டும் ஆச்சாரிய பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை அனைவரின் அருள் வரட்டும் அனைவரின் அருள் வரட்டும் கல்வி இதன் மெய்ப்பொருளை கல்வி இதன் மெய்ப்பொருளை காண துணை நிற்கட்டும் காண துணை நிற்கட்டும் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் ஹரி சவுண்ட் இல்லை சவுண்ட் இல்லை வந்துடும் வந்துடும் வால்யூம் எப்படி இங்கே வால்யூம் நம்மளும் இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் உங்கள் மைக்கில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்பீக்கர் இருக்குல்லைங்க ஸ்பீக்கருடைய வால்யூம் இருக்கும் ஹெட்ஃபோன் ஸ்பீக்கரோட வால்யூமா ஹெட்ஃபோன் போட்டு சவுண்ட் எடுங்க அன்னைக்கு வச்சிருந்தீங்களா அந்த ஆங்கிள் கரெக்டாக கேட்டுச்சு இந்த லாஸ்ட் அப்படியா கரெக்டாக இருக்கு அப்படிதான் வச்ச மாதிரி ஞாபகம் ஒருவேளை இந்த சிக்னல் நல்லா ஆயிடுச்சு சிக்னல் சிக்னல் எட்டுனா உங்களுக்கு பிக்சர் கிடைக்காது ஆ பிக்சர் நல்லா வந்துருக்குது பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்டு ரெக்கவர் ஆகிடும் பேச பேச கேது காதல் விழுதா இப்போ பார்ப்போம் இது அதிகம் இல்லை இது ஆங்கிள் எதாவது மாறி இருக்கா கவர் ஆகிருக்கா இருபத்தி இருந்து படிக்க சொல்ல படிக்க படிக்க திருப்பி படிங்க பண்ணம் வியக்திமாபன்னம் அவ்வியக்தம் अव्यक्तं व्यक्तिमा व्यक्तिमापन्नं அவ்யக்தம் திக்திமம் அன்னம் मन्यन्ते माम बुद्धयः மன்யந்தே மாம புத்தயः என்ன எங்க இருக்குன்னு தெரியலையா இருபத்தி நாலுங்க இருபத்தி நாலு ம். பரம் नाहं प्रकाशः सर्वस्य नाहं प्रकाशः सर्वस्य योगमाया समाया समावृतः समावृतः मूढोऽयं नाभिजाना लोको मामजमव्ययं लोको मा वेदाहम् वेदाहं वेदाहम् वेदाहं वेदाहं समतीतानि வர்த்தமானானி वर्तमानानि சார்ஜுன साधुन भविष्याणि च भविष्याणि च भूतानि भूतानि मां तु वेदन मां तु वेदन कश्चन कश्चन இப்போ இதுல சொன்னாரு வேத அகம் வேத நான் அறிகிறேன் சமதி தாண்டி கடந்த காலத்தை எல்லாம் வர்த்தமானிச்ச நிகழ்காலத்தையும் முழுவதும் பவிஷ்யானிச்ச எதிர்காலத்தையும் கூட பவிஷ்யானிச்ச பூத்தானி எதிர்கால விஷயங்களையும் கூட அகம் வேத நான் அறிகிறேன் இப்போ சில அதான் அப்படியே வச்சிடலாம் மாம் து வேத ந கஷ்டன ஆனால் என்னை யாருமே ந கஷ்டன அறிவது இல்லை வேத ந வேத என்னை யாருமே அறிவது இல்லை அதுக்கு எப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பானை களிமண் உதாரணத்தை வச்சுட்டு பார்த்தோம் அடுத்த ஸ்லோகமும் படிச்சிருக்கோம் இருபத்தி ஏழு படிக்கிறோம் இச்சா துவேஷ इच्छाद्वेष சமுத்தேன समुत्तेन द्वन्द्वमोहेन तद्वमोहेन भारत भारत सर्वभूतानि सर्वभूतानि सम्मोहं सम्मोहं सर्गे यान्ति सर्गे यान्ति பரந்தப பரந்தப ஸோ இதில் இச்சா துவேஷ சமுத்தேன இச்சாங்கிறது ஆசைகள் துவேஷ வெறுப்புணர்ச்சிகள் இவைகள் இருப்பதால் பிரச்சனை இல்லை ஆனால் சமுத்தேன அவைகள் வெறிபிடித்து எழுந்திருப்பதால் அப்படின்னா ஆசை மட்டும் எனக்கு வச்சுக்கூடாது வெறுப்புணர்ச்சியும் கூட பேராசை ஆ இல்லை வெறுப்புணர்ச்சி ஆசைங்கிறது பேராசை இச்சா சமுத்தியலன்னா பேராசை வெறி துவேஷம்னா வெறுப்புணர்ச்சி வரக்கூடாது யார் மேலேயும் எது மேலேயும் வெறுப்புணர்ச்சி வந்தாலும் அங்கே எங்கேயும் பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம் பல பேர் வந்து பணத்தை வெறுக்கிறேன் பெண்களை வெறுக்கிறேன் சொத்துக்களை வெறுக்கிறேன் பதவியை வெறுக்கிறேன் வேறு எதுக்கு வெறுக்கணும் அந்த வெறுக்கிறேங்கிறதே வந்து இவற்றை ஏதாவது ரிப்பேர் இருக்குங்கிறத தான் காட்டும் இந்த ஆசையும் வெறுப்புணர்ச்சியும் புரிஞ்சுக்கணும் அது எப்படி இருக்குன்னா ஒரு குச்சி இல்லை இல்லை அது இல்லை ஒரு குச்சியினுடைய எதிர் எதிர் நுனிகள்னு புரிஞ்சுக்கணும் இந்த நுனிக்கு பேர் ஆசைன்னா இந்த நுனிக்கு பேர் வெறுப்புணர்ச்சி அவ்வளோதான் ஆசையும் வெறுப்புணர்ச்சியும் முழுக்க பார்த்தா வேறு வேறு கிடையாது இதை நான் நான் வந்து இந்த பொருளை விரும்புகிறேன் இது எனக்கு கட்டாயம் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் எனக்கு ஆசை இருக்கும் பொழுது இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அது பொருள் என்னன்னா இது எனக்கு இல்லாத நிலை இது இது இல்லாத நிலை எனக்கு பிடிக்கல இது ஆசை இருக்குங்கும் பொழுது எனக்கு அது வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது இல்லாத நிலை பிடிக்கல அப்போ ஒன்று பிடிக்கல எனக்கு சுப்பிரமணியம் பிடிக்கல சுப்பிரமணியம் பிடிக்கலங்கிறது கூட பிரச்சனை இல்லை சுப்பிரமணிய நான் வெறுக்கிறேன் அவன் இருக்கக்கூடாது இங்கே அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் இல்லாத நிலையை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த ஆசையும் துவேஷமும் ஆசையும் வெறுப்பும் பார்த்தா ரெண்டும் வேறு வேறு டாபிக் கிடையாது ஒரே விஷயத்தினுடைய எதிர் எதிர் துருவங்கள் அதனால ஒன்று வெறி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றது மூலமாகவே இன்னும் ஒன்று வெறி பிடிக்க வேண்டாம்னு புரிஞ்சிடுது நம்ம ஆனால் ஒன்று ஒரு விஷயம் பிடிக்கலன்னு இருக்கிறது தப்பு கிடையாது ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் பிடிக்கிறது இல்லை அது பரவாயில்ல பிடிக்கலன்னா பிடிக்கல அதனுடைய அர்த்தம் என் வாழ்க்கையில் அது வரக்கூடாது அது என்னை விட்டு போய் தான் தீரணும் அது எனக்கு சம்பந்தத்தில் இருக்கிறத நான் ஒத்துக்க முடியாது இதை நான் எப்படிப்பட்டாலும் என்னை விட்டு கண்ணு முன்னாடி இருந்து எடுத்து தீரணும் எடுத்து ஆகுவேன் நான் செஞ்சு காட்டுறேன் பாரு இதெல்லாம் வேண்டாத இது பிடிக்குமா பிடிக்காதான்னா சார் கத்திரிக்காய் சாப்பிடுவீங்களா கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது அதான் வைங்க அவ்வளோதான் அவ்வளோ இது வந்து இங்கிலீஷ்காரங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க லாங்குவேஜில் இது தேவையில்லாமல் நம்ம குழந்தைகள் மனசுக்கு எடுக்கிறேன் இந்த பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு அவங்க கொடுக்குற வார்த்தை ஹேட்டுங்கிறத கொடுக்குறேன் இப்போ ஐ ஹேட் பிரிஞ்சால் ஐ ஹேட் பொட்டட்டோங்கிறாங்க ஐ ஹேட்டுங்கிற அதான் பிடிக்கலன்னு சொல்ல தெரியல நம்ம குழந்தைகள் ஹேட்னா நான் வெறுக்கிறேன் ஏன் நீ ஏன் அதை வெறுக்கிற அது ஒன்றே என்ன பண்ணுச்சு அதே கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிடிக்கலன்னு சொல்லு பரவாயில்ல ஐ ஹேட் பிரீஜல் அது உடனே என்ன பண்ணுச்சு இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை இந்த வார்த்தைகள் இப்படி பழக பழக என்ன ஆயிடுதுன்னா இயல்பாக வெறுப்புணர்ச்சிங்கிறது அது வந்து அங்கீகரிக்கப்பட்டது மாதிரி ஆகிடும் அவங்களுக்கு அதுலேயே பழகிடும் ஸோ அந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சதுக்கு சொல்கிறேன் No. ஹலோ மைசூர் நான் கொஞ்ச நிமிஷம் கூப்பிட்டு நான் கிளாஸில் இருக்கேன் இந்த வார்த்தைகள் ஐ ஹேட் ஐ ஹேட்னு திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அது அவங்களுடைய சுபாவமாக போயிடும் அப்படிலாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படி இது சமூத்தேன இவைகள் எழுந்திருப்பதால் இவைகள் ஏன் எழுந்திருக்கின்றன துந்துவ மோகேன துந்துவ மோகம் துந்துவம் நான் வேற இது வேறன்னு பார்க்குறேன் அது மரம் வேற டேபிள் வேறன்னு பாக்குறேன் அது பிரச்சனை இல்லை ஆனால் சாஸ்திரம் சொல்லுது உண்மையில் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லுது ஆனாலும் இவன் டீல் பண்ணும்போது அதை எடுத்துக்க தயார் இல்லை இதெல்லாம் வேற என்ன வச்சுக்கிட்டு தான் டீல் பண்ணுறான் இதுக்கு பேர் தான் மோகம் குழப்பம் இந்த குழப்பத்தினால் இந்த குழப்பம் எப்போ ஆரம்பிச்சது பிறவியில் ஆரம்பித்தது இது வந்து நம்ம வந்து ஒருத்தன் பண்ணுற மிஸ்டேக் கிடையாது ஃப்ரீவில்லால் நடக்கும் மிஸ்டேக் கிடையாது இயற்கையான ஒரு மிஸ்டேக் சர்வ பூத்தானி எல்லா உயிரினங்களும் சம்மோகம் சரியான குழப்பத்தை சர்க்கே யாத்தி இந்த சிருஷ்டியில் இந்த உலகத்தில் சம்மோகத்தை அடைகின்றன சரியான குழப்பத்தை அடைகின்றன ஏ பரந்தப்ப பரந்த பண்ணு பார்த்தோம் அப்படி சம்மோகம்னு சொல்றதுல இருந்தே சம்முன்னு சொன்னா பர்ஃபெக்ட்லி அப்படின்னு ஆயிடுச்சு சரியாக அடைகிறார் நீங்க சரியாக அடைகிறாருன்னா இதுக்கு இவங்களை குறை சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை உண்மையதான் காட்டுறாரு ஏன் குறை சொல்ல முடியாதுன்னா இந்த எல்லா சிருஷ்டியுமே வந்தது எதனால சோ காமயத்தை பவுசியா பிரஜா ஏ ஏத்தி அப்படின்னு ஒன்றாவது நிலை நாலாவது நாளில் பார்த்துருக்கோம் இந்த கடவுள் ஆசைப்பட்டார் இறைவன் ஆசைப்பட்டார் நான் வித வித வித விதமாக இருக்கப் போகிறேன் அப்படின்னு அப்படி விதவிதமாக பொருள்களாக இருக்கப் போகிறேன் காலங்களாக இருக்கப் போகிறேன் அப்புறம் விஷயங்களாக இருக்கப் போகிறேன் உயிரினங்களாகவும் இருக்கப் போகிறேன் அவைகளின் மூலம் நான் விதவிதமாக அனுபவிக்கப் போகிறேன்னு ஆசைப்பட்டது யாரு அந்த லூசு ஸோ <laughs> அந்த லூஸ் ஆசைப்பட்டதுக்கு இவனை கூட சொல்கிறதுக்கு என்ன இருக்கு அவர் ஆசைப்பட்டாரு அதனால இவன் வந்து மறந்து போயிருக்கிறான் மறந்து போயிருந்தால் தான் அந்த ஆசை இப்படி பூர்த்தி ஆகும் ஸோ அதனால இருக்கிறான் அப்படிதான் தான் இருக்கும் அது அதனால இதெல்லாம் இது இந்த போதனை பண்றவங்க சரியாக புரிஞ்சிடணும் இவனை வந்து பிளேம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது அவன் கேட்டாலும் கேட்கலாம் கேட்காட்டியும் போகலாம் சரி வந்தான்னா சொல்லி தொலைப்போம் அப்புறம் என்ன பண்ணுறது இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு பாடம் நடத்தணுமே தவிர ஆனால் அதை வந்து நம்ம இதை எடுத்துக்காதத எடுத்துக்க முடியாததையோ அல்லது இந்த பக்கம் கேட்கறதுக்கே வர தயாரில்லாத நிலையையோ அல்லது அவங்க இது கேள்விப்படாத நிலையையோ பிளேம் பண்ணுறதுக்கு குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்று இருக்கு இப்படி ஒரு ஜவுளி கடைக்காரன் ரோட்டில் எத்தனையோ பேர் போகிறாங்க மளிகை கடைக்கு போகிறாங்க பூ கடைக்கு போகிறாங்க ரிப்பன் வாங்க போகிறாங்க சைடு ஊசி வாங்க போகிறாங்க என்னையா ஒரு லூஸும் இந்த பசங்களுக்குலாம் அறிவே இல்லை ஜவுளி கடைக்கு ஒருத்தனும் வரமாட்டேங்கிறேன் இப்படி சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா என்ன ஒன்றும் இல்லை யாருக்கு என்ன வேணுமோ அவன் அந்த கடையில் வாங்கிட்டு போகிறான் அவ்வளோ இது மாதிரி அஞ்ஞான இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கான் எந்த கடையாக இருந்தோம் சும்மா பிளேம் பண்ணுறதில்ல திருட்டு பசங்க லூசு பசங்க ரோட்டில் போகிறானுங்க என் கடைக்கு வரதில்லைன்னு பிளேம் பண்ணுறதில்ல அவனுக்கு வேண்டியது இல்லாமல் போகிறான் அவ்வளோதான் ஸோ அப்படி தான் நம்மளும் இருக்கணும் வேணும்னா வரா வேண்டாம்னு போகிறாங்க என்ன இருக்குது அப்படி வேண்டாம்னு வேண்டாம்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறானே அப்படின்னா அவனுக்கு கஷ்டப்படுறது தான் பிடிச்சிருக்கு அவன் கஷ்டப்படுறாங்க நம்ம போய் என்னத்தை சொல்கிறது அவனுக்கு அது பிடிச்சிருக்கு இப்போ என் கடையில் நல்ல பொருள் இருக்குது நல்ல கம்ப இல்லை நல்ல டிவி இருக்குது ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா சூப்பராக தெரியும் இப்போ வரமாட்டேங்கிறானுங்க திருட்டு பசங்க லூசு பசங்க கிறுக்கு பசங்கன்னு சொன்னேன் என்ன இருக்குது பணம் இருந்துச்சுன்னா கையில் சரக்கு இருந்தால் அதை வாங்கி பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் வரான் இல்லையா போகிறோம் அப்படி நம்மளை என்ன நினைக்கணும்னா புண்ணியம் இருந்தால் அப்புறம் அந்த புண்ணியத்தை பயன்படுத்தி இந்த சௌகரியத்தை அனுபவிக்கணும்னு ஆசை இருந்தால் வரான் இல்லையா போகிறான் நம்ம நம்ம எனக்கு ஒரு கடை இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காண்டி தான் நம்ம வேலை அது அது சொல்லலைன்னா ஒரு வேளை நம்ம தப்பு சொல்லலாம் நான் இருக்கேன்னு அறிவிக்க வேண்டியது அவங்க செய்தி கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு கடை வைக்கலாம் கடை கொஞ்சம் நாலு பேருக்கு தெரியிற மாதிரி வைக்கலாம் ஒரு போர்டு வேணாலும் வைக்கலாம் அது ஜவுளி கடை அவ்வளோதான் அதுக்கு மேலே போய் கை பிடிச்சலாம் எழுத முடியாது நம்ம அதுதான் சம்மோகம் அதனால இந்த மோகமும் சம்மோகம் தான் அப்படின்னா என்ன தவறு இல்லாத மோகம் இது சிருஷ்டியில் நேர்த்திகளின்படி வந்திருக்கின்ற மோகம் தான் அது அதனால இவர்கள்லாம் மயக்கத்துல தடுமாறி செல்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படி இருபத்தி எட்டு படிக்கலாம் ஏஷாம் ஏஷாம் தூ தூ அந்தகதம் அந்தகதம் பாபம் பாபம் येषां तु येषां तु अन्तर्गतं पापम् अन्तर्गतं पापं जनानां जनानां जनानां जनानां पुण्यकर्मणां पुण्यकर्मणां ते ते ते ते द्वन्द्व द्वन्द्व मोह मोह निर्मुक्ताः निर्मुक्ताः भजन्ते भजन्ते मां मां मां मां दृढव्रताः दृढव्रताः ते द्वन्द्व ते द्वन्द्व मोह मोह निर्मुक्ताः निर्मुक्ताः भजन्ते मां भजन्ते मां दृढव्रताः दृढव्रताः दृढव्रताः येषां तु येषां तु अन्तर्गतं पापम् अन्तर्गतं पापं जनानां जनानां पुण्यकर्मणां पुण्यकर्मणां ते द्वन्द्व ते द्वन्द्व मोह मोह निर्मुक्ताः निर्मुक्ताः भजन्ते मां भजन्ते मां दृढव्रताः दृढव्रताः இதனுடைய கவுண்டர் பார்ட் கட்டுறாரு இப்படி பல பேர் வரதில்லை இந்த உண்மையை பார்க்கறது இல்லை அப்படின்னா கூட பார்க்க முடிகிறவங்க யாரு ஏன் பார்க்கறாங்க அவங்களுக்கு ஏன் முடியுது அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு ஏஷாம் அப்படின்னா யாருக்கெல்லாம் யாருடையதெல்லாம் யகனா யாரு ஏஷம்னா யாருடைய எவர்களுடைய பாப்பம் து அந்தகதம் அந்தகதம் அப்படின்னா அந்தம்னா நமக்கு தெரியும் அந்தம்னா முடிவு கத்தம்னா அடைந்து விட்டது முடிவடைந்து விட்டது எது முடிவடைந்து விட்டது பாப்பம் அந்தகதம் பாப்பங்கள் முடிவடைந்து விட்டன அப்படின்னா பாப்ப கர்மங்கள் முடிவடைந்து விட்டன அப்படின்னு அர்த்தம் யாருடைய கணக்குலையும் பாப்பமே தீர்ந்து போயிடாது எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அவருடைய அக்கௌண்ட்ல பாப்பமே இல்லை அப்படின்னு கிடையாது அவர் மரணம் வரைக்கும் அவர் அக்கௌண்ட்ல பாப்பம் இருக்கும் புண்ணியமும் இருக்கும் பாப்பமும் இருக்கும் ஞானியா இருந்தாருன்னா ஒருத்தர் அப்புறம் நடைமுறைக்கும் வரும் மரணம் வரைக்கும் புண்ணிய பாப்பம் நடைமுறைக்கும் வரும் அது வந்து என்ன புண்ணிய பாப்பம் என்ன பேக்கேஜ் அதுக்கு பேர் பேக்கேஜ் அதுக்கு பேர் வந்து பிராரந்தம் இந்த பிறவிக்குன்னு கொண்டு வந்த பேக்கேஜுக்கு பேர் பிராரந்தம் அதையும் ஒன்றும் பண்ண முடியாது ஒருத்தர் ஞானத்தை அடைஞ்சாலும் பிராரப்தம் வந்து மரணம் வரைக்கும் வரவேண்டிய உறவுகளையும் சம்பவங்களையும் கொண்டு வந்து தான் தீர்றோம் அதை ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் அதே ஞானியினுடைய அங்கே சித்திரகுப்தா ஆஃபீஸில் இருக்கேன் பாப்ப புண்ணியங்களுடைய மூட்டை அது என்னது அதுக்கு பேர் வந்து சஞ்சித்தம் கரும பலன் அந்த சஞ்சிதம் கரும பலன் செயல் இழந்து போயிருக்கும் சஞ்சிதம் கரும பலன் வந்து வறுக்கப்பட்டு விட்டதாக இருக்கும் பலனை தர முடியாததாக ஆகிவிடும் ஆனாலும் மரணம் வரைக்கும் இருக்கும் மரணத்துக்கு பிறகு அவைகள் பஸ்பமாகி விடுகின்றன அவ்வளோதான் அதுவும் கிடையாது அப்புறம் இங்கே பேக்கேஜும் தீர்ந்து போயிடுச்சு அதனால் இவர் திரும்ப பிறக்க மாட்டார் புண்ணிய பாப்பும் ஸ்டாக் இல்லாதனால இருக்கும் ஆனால் பிறந்து இருக்கும் பொழுது வாழும் பொழுது இங்கே பேக்கேஜில் இருக்கிற புண்ணிய பாப்பங்கள் இருக்கும் உயிருடன் இருக்கும் அவைகள் செயல்படும் லைவாக தான் இருக்கும் அவைகள் என்ன கரும பலன்களை கொடுக்க வேண்டுமோ கொடுக்கும் அப்படின்னா பாப்பம் அந்தகதம் அப்படின்னு சொல்கிறாங்க பாப்பம் முடிவடைந்து விட்டதோ அப்படிங்கிறாரு அப்படின்னா என்ன பாப்பம்ல முடிவடைந்து கிடையாது பாப்ப கர்மம் முடிவடைந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாப்பங்களை தரக்கூடிய கர்மங்களை இவர் செய்யறதில்லை இப்பெல்லாம் எந்த கர்மங்கள்லாம் பா செஞ்சா பாப்பத்தை உண்டு பண்ணுமோ அவைகளை செய்வதில்லை ஏன்பா பாப்பம் பண்ற அப்படின்னா பாப்ப கர்மத்தை செய்கிறான்னு அர்த்தம் பல நேரங்கள்ல அந்த வார்த்தைகள் விட்டு பேசுறது நம்ம வழக்கத்துல இருக்கு அவன் பாருப்பா நான் நல்ல புண்ணியம் பண்றான் அப்படின்னா புண்ணிய கர்மத்தை செய்கிறான் அப்படின்னா இங்கே அது போல பாப்பம் அந்தகத்தம் பாப்பம் முடிவடைந்து விட்டதோ அப்படின்னா பாப்ப கர்மம் முடிவடைந்து விட்டதோ அப்படி யாருடைய பாப்ப கர்மம் முடிவடைந்து விட்டதோ அங்க தூண்னா ஆனால் அப்படின்ட்டு அர்த்தம் ஆனால்னா எதுக்கு கவுண்டர் முன்னாடி சொன்னதுக்கு கவுண்டர் பத்தி பேசிட்டு இருக்காரு முன்னாடி இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல இந்த துந்துவ முகத்தினால் மக்கள் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யாருடைய பாப்ப கர்மங்கள் முடிவடைந்து விட்டதோ முடிவடைந்து விட்டதோ ஜனானாம் அந்த மக்களுடைய ஜனங்கள் அந்த ஜனங்களுடைய புண்ணிய கர்மனாம் புண்ணிய கர்மங்களை உடையவர்களுடைய அப்படின்னு அர்த்தம் ஸோ அங்கே பாப்பங்கிறது பாப்ப கர்மனாம்னு போட்டிருந்தான் ஆக்சுவலாக அங்கே போடலை ஆனால் இங்கே புண்ணிய கர்மணம்னு காட்டிட்டாரு இதெல்லாம் ஏன்னாக்கா அந்த மீட்டர் செட் பண்ணுறது அந்த ஸ்லோகத்தை செட் பண்ணும்போது அங்கே பாப்ப கருமணம்னு போட்டிருந்தா அந்த பாடல் சரியாக செட் ஆகும் அதனால எங்கே கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்க வேண்டியது அப்போ தான் ஸ்லோகத்தை சொல்ல முடியும் இங்கே புண்ணிய கர்மணம்னு இருக்குது அதனால காரணத்தினாலேயே அங்கேயும் பாப்ப கர்மணம்னு இருக்கணுங்கிறத நம்ம கான்டெக்ட்ல வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படி அப்படி ஏஷாம் புண்ணிய கர்மனாம் ஜனானாம் அப்படின்னு அர்த்தம் எந்த புண்ணிய கர்மங்களை உடைய மக்கள் மக்களுடைய பாப்ப கர்மம் அந்தகதம் பாப்ப கர்மங்கள் முடிவடைந்து விட்டனவோ புண்ணிய கர்மங்களை அதிகமா செய்கிறார் அதே சமயம் பாப்ப கர்மங்களில் ஈடுபடுறதில்ல விரும்புறதில்ல அல்லது குறைச்சிட்டார் அதாவது நம்ம பிரிவில் தான் வந்து பாப்பம் புண்ணியம் வந்து சம்பாதிக்க போகிறோம் கர்மங்கிறது நம்ம ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்த பேக்கேஜ் இல்லைங்களா ஆமாம் அதில் என்ன இருக்கோ நடக்கும் அது நடக்கும் இவருக்கு வர்றது வரும் வராது இவருக்கு வர்றது எல்லாம் வரும் ஸோ அப்போ அங்கே வந்து பாவம் புண்ணியம் வராது இல்லைங்களா ஆஹா அதில் பாப்பம் புண்ணியம் வராது அந்த பாப்ப கர்மங்கிறது எப்படி அதுதான் இதில் ஒன்றாவது நிலையில் ஒரு விஷயம் பார்த்தோம் அது ஆனால் சூக்ஷமாக நம்மளும் ரொம்ப விளக்குறது இல்லை ஆனால் சொல்லிடுவோம் நம்ம அது ரொம்ப விளக்குன பிரச்சனைங்கிறதுனால அங்கே நம்ம சொல்கிறது இல்லை இது ஒரு நல்ல இடம் அதாவது இப்போ ஒருத்தன் வந்து அதாவது கர்மங்கள்ல என்னன்னா இப்ப நம்ம புண்ணிய பாவம் பண்றோமே எப்படி கேட்டீங்க பாவம் புண்ணியம்ங்கிறது வந்து ஃப்ரீ வரனால பரவாயில்ல பேக்கேஜில் வந்து பாவம் புண்ணியத்தை கொண்டு வரல சொல்றேன் நான் சொல்கிறேன் நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் எனக்கே அவர் கேள்வி அந்த வார்த்தை ஞாபகத்தில் இல்லை அதனால கேட்டுட்டு சொல்லிட்டு இருக்கு அதாவது இப்போ பேக்கேஜில் ஒருத்தன் ஒன்று கொண்டு வந்துட்டான் அந்த பேக்கேஜ் படி அவனுக்கு வாழ்க்கையில சம்பவங்கள் வருது இப்ப இன்னொரு பார்ட் என்ன பார்த்தோம்னா புண்ணிய பாப்பம்ங்கிறது எங்க ப்ரொடியூஸ் ஆகும்னா ஃப்ரீவில்லால் செய்கிற காரியங்கள்ல தான் புண்ணிய பாப்பங்கள் உற்பத்தி ஆகும் ஃப்ரீவில் இல்லைன்னா அது வந்து உற்பத்தி ஆகாது இப்போ பேக்கேஜினால வரக்கூடிய சூழ்நிலைகளில் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை வருது அப்படின்னா ஒரு பாப்பம் வருமா வராதா அப்படின்ட்டு உதாரணமாக சுப்பிரமணியம் வீட்டை விட்டு கிளம்புறாரு பைக் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு போறாரு அவர் போகும்பொழுது அவர் பைக் வந்து ஒரு எறும்பு மேலே ஏறிருக்கு அது சுப்பிரமணியம் தெரியாது கரெக்டுங்களா அது சுப்பிரமணியம் தெரியாது இப்போ சுப்பிரமணியம் பாவம் வருமா வராதா அப்படின்னு கேள்வி இப்போ எறும்பு செத்து போயிடுச்சு இப்போ ஒரு ஜீவனுக்கு வாழ்க்கையே போயிடுச்சு கொலை பண்ணியாச்சு ஆனா சுப்பிரமணியம் ஃப்ரீ வில்லால பண்ணலை திட்டம் போட்டு பண்ணலை இப்போ பாவம் வருமா வராதன்னா இதில் வந்து வரும்னு சொல்லணும் வராதுன்னு சொல்லணும் ரெண்டுமே உண்மை இருக்கு எப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒருத்த வந்து அந்த ஜீவனை பிடிச்சி தண்ணிக்குள்ளே போட்டு இல்லை நான் பைக் ஏற்றி இது மேலே விட்டு பார்க்க விட்டு காட்டுற மாதிரி என்ன இந்த பசங்க என்ன பெரிய வீட்டில் பூந்துட்டு தொல்லை பண்ணுறான் அப்படின்ட்டு பைக்கை மேலே ஏற்றுறேன்னு வச்சிங்களேன் வேணும்னு ஏற்றுறேன்னா நிச்சயமாக பாப்பம் வரும் அந்த பாப்பம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்போது அது ஃப்ரீ வில்லால் செய்யப்படுறது இப்போ சுப்பிரமணியம் வந்து பைக் எடுத்துட்டு போறாரு ஆனால் அவருக்கு தெரியல அந்த எறும்பு மேலே ஏறிச்சு அல்ல கரப்பாம்பூச்சி மேலே ஏறிச்சு ஏறினதும் தெரியாது அவருக்கு போட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இப்போ பாவம் வருமா வராதான்னா வராது ஏன் வராது அப்படின்னா அவர் திட்டம் போடல உடலால் செய்யப்பட்டிருந்தா கூட அவர் மனசால் திட்டம் போடவில்லை அதனால் இது பெரிய பாப்பத்தை உண்டு பண்ணாது பேக்கேஜ் இருக்கும் ஆமா ஆமா கட்டாயம் இருக்கும் ஆமாம் அது விதி வந்து இவரை பயன்படுத்திட்டு செஞ்சுட்டு போகுது அதனாலதான் இதே காரணத்தினால தான் சிங்கம் புலியெல்லாம் மற்ற உயிரினங்களை அடிச்சு சாப்பிடும்போது அது பாவம் வராது ஆனா மனுஷன் வந்து மான் அடிச்சு சாப்பிட்டா ஆட்டை அடிச்சு சாப்பிட்டா பாவம் வருது <laughs> ஆனா இன்னொரு கேள்வி வருது அப்போ மாட்டை அடித்து சாப்பிட்டாக்க ஆட்டை அடித்து சாப்பிட்டீங்கன்னா பாவங்கிறீங்க அப்புறையே கத்திரிக்காய் செடியில் கத்திரிக்காய் கொடுங்கன்னா பாவம் கிடையாது நெல் அறுவடை பண்ணால் பாவம் கிடையாதா கீரையை வந்து செடியிலேருந்து பிடிங்கி சாப்பிட்டா பாவம் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி அது பாவம் கிடையாது அது என்ன சார் இதுக்கு ஒரு சட்டம் அதுக்கு ஒரு சட்டம்னா இப்போ மனித கட்டமைப்பு நேர்மையாக பேசினால் மனிதன் வந்து தாவர உண்ணி ஸ்தாவர உண்ணி வெஜிடேரியன் தான் மனுஷன் வெஜிடபிள் சாப்பிட்றவன் தான் நம்ம தமிழில் சொன்னால் சைவ பிராணி அவன் வந்து உண்மையில் அசைவ பிராணி கிடையாது மனிதன் அது எப்படி சார் சொல்கிறீங்க மனிதனுக்கு அசைவம் தான் பிடிச்சிருக்கு சைவமும் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அசைவ பிராணி இயற்கையில் அவன் அசைவ பிராணின்னா அவன் என்ன பண்ண முடியும்னா ஒரு ஆட்டை பார்த்தா பிடிச்சி சாப்பிட முடியும் ஒரு புறாவை பார்த்தா பிடிச்சி சாப்பிட முடியும் அப்போ தான் நீ உண்மையிலேயே அசைவ நீ செய்கிறது இல்லையே என்ன பண்ணுறதுன்னா நீ அதை பிடிச்சி வெட்டி திரும்ப வந்து தாவர உணவு மாதிரி அதை சாஃப்ட் பண்ணுறதுக்காக வேக வைக்கிற வேக வச்சு பிளேட்டில் வச்சாலும் சாப்பிட முடியல அப்புறம் என்ன பண்ணுற அது மேலே சைவ கோட்டி கொடுக்குற இந்த நாக்கை ஏமாத்துறதுக்கு தான் நம்ம அது மேலே சைவ கோட்டி கொடுக்குறோம் அது மேலே மிளகா பொடி அந்த பொடி இந்த பொடி அதெல்லாம் செய்வோம் இந்த உடம்பு நாக்கு வந்து இது உண்மையிலே மனிதன் வந்து சுத்தமான வெஜிடேரியன் வெஜிடேரியன்கிறதுனால அந்த வெஜிடேரியன் கோட்டை கொடுக்குறோம் வெஜிடேரியன் கோட்டை கொடுத்து உள்ளே திரிகிறான் இப்போ அவனுக்கு பிடிச்சிருக்கு அது உண்மையிலேயே அவனுக்கு அசைவம் பிடிக்கல சைவம் தான் பிடிச்சிருக்கு அவன் நினச்சிக்கிறான் அசைவம் பிடிக்கிறது அது வேற ஒன்றும் இல்லை அந்த சமையல் கலை தான் அவனுக்கு பிடிக்க வைக்கிறதே தவிர அசைவம் பிடிச்சது கிடையாது போயிட்டு போகுது அப்போது இவன் வந்து தன்னுடைய ஃப்ரீ இல்லாமல் என்ன பண்ணுறான்னா அதை மாடிஃபை பண்ணுறான் அசைவத்தை சைவம் மாதிரி சீட் பண்ணுற தன்னுடைய உடலை தன்னுடைய நாக்கை சீட் பண்ணி உள்ளே அனுப்புகிறான் ஏமாற்றி சீட் பண்ணி தான் ஏமாற்றி உள்ளே அனுப்புகிறான் அப்போ இங்கே ஃப்ரீவில் இன்வால்வ் ஆகுது ஆனால் கத்தரிக்காய் செடியை சாப்பிட்றதுக்கு உனக்கு உரிமை இருக்கிறது கீரையை பிடுங்கி சாப்பிட்ற உரிமை இருக்கிறது என்ன அதை சாப்பிடலன்னா நீ செத்து போயிடுவ பசி தாங்க முடியல நீ சாப்பிட்ற அப்புறம் இன்னொரு கேள்வி வரும் இல்லை சார் அந்த காலத்தில் தான் அவங்க அவங்களாம் பிடுங்கி சாப்பிட்டாங்க இப்போல்லாம் எவனும் அவனாலும் பிடுங்கி சாப்பிட்றதில்ல காசு கொடுத்து தான் வாங்கி சாப்பிட்றான் அப்படின்னாலும் அதெல்லாம் தப்பு தான் அப்படின்னா அதெல்லாம் பாவம் தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா அப்படிலாம் கணக்கு கிடையாது வந்து சும்மா போய் செடி பிடுங்கவோ காய் பிடுங்கவோ நேரம் இல்லாததுனால என்ன பண்ணுறான் பணமாக சம்பாதிக்கிறான் இன்னொருத்தன் பிடுங்கிறதே வாழ்க்கையை வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு காயை கொடுக்குறான் இது இவங்களுக்குள்ள ஒரு சமூக ஒற்றுமை ஒற்றுமை ஒப்பந்தமே தவிர அதனால் இதில் வந்து நான் இதை பார்த்துக்கிறேன் நீ அதை பாத்துக்க நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான் இவங்களுக்குள்ள வச்சுக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் இதில் வந்து பாப்பம்லாம் கிடையாது அடுத்தவன்கிட்ட காசு கொடுத்து வாங்கினா ஒரு உண்மை அல்லது நானே போய் பிடுங்கினா ஒரு உண்மை ஒரு பலன் அப்படின்லாம் ஒண்ணு கிடையாது எது செஞ்சாலும் பலன் ஒன்று தான் இவனுக்காக தான் அவன் பிடுங்குறான் பிடுங்கினதுக்கு காசு கொடுத்துட்றான் அவ்வளோதான் அப்போ அது புண்ணியமாக இருந்தாலும் புண்ணியம் இவனுக்கு வரும் பாவமாக இருந்தாலும் பாவம் இவனுக்கு வரும் அவ்வளோதான் ஆனால் அது புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது ஏன்னா அதை சாப்பிட்டா தான் இருக்க முடியும் அங்கே தான் ஃப்ரீ வில் இல்லாத நிலைமை எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் அவன் வந்து நான் மண் வீட்டில் குடியிருந்த சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்புறம் நான் வந்து சிமெண்ட் வீடு போட்டேன் இப்போ பாருங்கள் நான் கிரானைட் வீடு போட்டேன் இப்போ பாருங்கள் முன்னாடிலாம் மரத்தில் கதவு போட்டிருந்தேன் இப்போல்லாம் பிளாஸ்டிக் டோர் போட்டுவிட்டேன் இரும்பு டோர் போட்டுட்டேன் தரெல்லாம் கிரானைட் போட்டேன் ஃபுல்லாக கிச்சன்லாம் ரெண்டு கிரானைட்டு டைனிங் ஹால் டைனிங் டேபிள்லாம் கிரானைட்டு சார் அப்படிங்கிறேன் எல்லாம் கிரானைட் போட்டால் எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணேன் ஸோ உன்னுடைய இப்போ சாப்பாட்டையும் எப்படி பண்ணியிருக்கலாம்ல கிரானைட்ல பிளாஸ்டிக்ல பண்ணியிருக்கலாம்ல சோறு இந்த சோறு இந்த சேத்துல விளைஞ்ச அரிசி சேத்துல விளைஞ்ச கத்திரிக்காய் போய் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதே கிரானைட் பண்ணி இப்போ எல்லாம் பிளாஸ்டிக்ல பூவு பிளாஸ்டிக்ல செடியெல்லாம் வருது சாப்பாடையும் பிளாஸ்டிக்ல அழகாக பண்ணியிருக்கலாம் அது முடியாது கரெக்ட் முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கடைசியாக சேற்றில் விளைந்த சோற்றுக்கு தான் வந்தாகணும் ஏன்னா அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கான் அதில் என்ன ஃப்ரீ வில் கிடையாது அவன் என்ன பிடிவாதத்தில் இருந்து பார்க்கலாம் எவ்வளோ நாள் இருக்கலாம் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் கொஞ்ச நாள் இருக்கலாம் திரும்ப சாப்பாட்டை தொட்டு தான் ஆகணும் சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அப்போது இது வந்து விதி இதில் வந்து இதுக்கு பேர் தான் விதி அல்லது இயற்கை கட்டமைப்பு இதில் இதில் எந்த விதமான பார்ப்போமும் கிடையாது அப்புறம் தவிர்க்க முடியாமல் செய்யப்படுறது இந்த விஷயத்துக்கும் சிங்கம் போய் வேட்டையாடுறதுக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது சிங்கமும் தன்னுடைய இயலாமையினால் தான் வேட்டையாடுது சிங்கத்துக்கும் ஒன்று அங்கே இருக்கிற உயிரினங்கள் மேலாம் கோபம் கிடையாது மான் மேலேயோ மாட்டு மேலேயோ கோபம் ஒன்றும் கிடையாது அது பசி இல்லைன்னா யாரையும் வேட்டையாடுறதில்ல அது பாட்டுக்கு பக்கத்துலேயே மேய்ஞ்சிட்டு இருந்தாலும் அது ஒன்றுமே பண்ணாது பசி வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஹெல்ப்லெஸ்ஸாக தான் போய் அது வேட்டையாடுகிறது சாப்பிடுகிறது மனிதனும் ஸ்தாவரங்களை உணவை சாப்பிடும்பொழுது ஹெல்ப்லெஸ்ஸாக தான் சாப்பிட்றோம் உண்மையிலேயே யாருக்கும் எவ்வளோ தான் சாப்பாட்டு பிரியனாக இருந்தாலும் சாப்பாட்டுக்காக சாப்பிட்றதில்ல ஏன்னா கடவுள் பசிங்கிற கெப்பாசிட்டியை காழ கட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோமே நீ சாப்பிடாமையே நூறு வருஷம் இருக்கலாம்ப்பா அப்படின்னு நேத்தியை மாற்றி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோமே காற்றை சுவைச்சிட்டாலே போதும் நூறு வருஷம் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம பசங்களுக்கெல்லாம் குஷி ஆகிடும் அப்புறமேலுக்கு நீ விரும்பினா சாப்பிடலாம் விரும்பாட்டி விட்டுலான்னு சொன்னா எவனும் கிச்சன் பக்கம் போகவே மாட்டான் ஏன்னா சார் கிச்சன் கட்டுற இடத்துல ஒரு ரூம் கட்டி வாடகை விட்டுலாம் சார் அதுல ஒரு ரெண்டாயிரம் ரூபா வரும்பா கரெக்ட் சமைக்கிற நேரம் இன்னொரு கம்பெனியில போய் வேலை பார்க்கலாம் சார் அதுல அதுல எப்படியோ ஓவர் டியூட்டி பார்த்தா அதுல ஒரு ஐயாயிரம் ரூபா ஒரு மாசம்பா நம்மளால சாப்பிட்ற நேரத்தையும் மிச்சம் பண்ணி சம்பாதிக்க தான் தவிர ஒன்றும் வேலையெல்லாம் இது கஷ்டப்பட்டு யாரையா சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சரி இந்த காற்றை சுவாசித்தாலே உயிரோடு இருக்கலாம்னு போயிடும் அப்போது இது வந்து ஒருவன் சமையல் செய்ய சாப்பிடவே காரணம் என்ன ஹெல்ப்லெஸ்னஸ் அவனுடைய இயலாமை வேற வழி கிடையாது அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல முடியல அதனால சாப்பிடுறேன் அப்போ அதுக்காக இந்த உயிரினங்களை பயன்படுத்துவது தவறு கிடையாது அப்படின்னு கணக்கு உண்டு இது உயிரினங்களை பயன்படுத்துவது அப்புறம் அவன் மூலமாக அவனை அறியாமல் நடந்த ஹர்ட் ஏதாவது இருக்கலாம் மற்ற உயிரினங்கள் ஹர்ட்னா என்ன காயம் துக்கங்கள் வந்திருக்கலாம் மற்ற பிராணிகளுக்கு அவனை அறியாமல் அப்போ அதுல இவனுக்கு பாப்பம் இருக்கன்னா கிடையாது அந்த மாதிரி பாப்பங்கள் தான் வந்து கர்ம தான் ஆஹா கர்ம பாப்பம் பாப்பம் தான் பாப்பம் தான் பாப்பம் தான் கர்ம பாப்பம்னு இது வரைக்கும் சாஸ்திரத்தில் எங்கேயும் எல்லா பாப்பமும் கர்மத்தினால் வந்துடும் ஆனாலும் கூட ஏனாலும் கூட இப்போ சொன்ன மாதிரி பாப்பங்கள் வராதுன்னு சொன்னாலும் கூட ஒரு துளி பாப்பம் இருக்கிறது இதில் சுப்பிரமணிய பைக் எடுத்துக்கிட்டு போனார் எறும்பு மேலே பைக்கை ஏற்றினார் பார்க்கவே இல்லை அவர் பாட்டுக்கு போயிட்டாரு அந்த எறும்பு இறந்தது அவருக்கு தெரியாது இப்போ பாப்பம் வருமானம் வராது என்றாலும் கூட சுத்தமாக பாப்பம் இல்லைன்னு கிடையாது ஒரு துளி பாப்பம் இருக்கிறது அது சொற்பமான பாப்பம் என்று சொல்லப்படுகிறது அது என்ன சார் பாப்பம் அவரே தெரியாம பண்ணாரு அவருக்கே தெரியாது அப்புறம் எப்படி அவருக்கு பாவம் வரலாம் ஏன்னா மனிதனுக்கு ஃப்ரீவில் இருக்கிறது மனிதனுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கிறது என்ன என்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது என்ப இருக்கிற உணர்ச்சி இது எல்லா உயிருக்கும் இருக்கு ஒரு சிங்கத்துக்கும் தன்னை யாரும் தொல்லை பண்றது பிடிக்காது ஒரு நாய்க்குட்டிக்கும் பூனைக்குட்டிக்கும் கூட தன்னை யாரும் தொல்லை பண்றது பிடிக்காது மனிதனுக்கும் தன்னை யாரும் தொல்லை பண்றது பிடிக்காது அப்போ இப்போ ஒரு யானை வந்து அதுக்கு அறியாமல் நம்ம மேல ஒரு உத விட்டுட்டு போச்சுன்னா அல்ல வாழையா வாழால ஒரு சாட்டையை கொடுத்துட்டு போச்சுன்னா நமக்கு வருத்தமா இருக்கா இல்லையா அதுக்கு தெரியல அது வால் நம்ம மேல அடிச்சு இங்க கண்ணுல பட்டு கண்ணு ரிப்பேர் ஆனது யானைக்கு தெரியல ஆனா அடிப்பட்டவனுக்கு வருத்தம் இருக்கா இல்லையா வருத்தம் இருக்கு அப்போ அவன் இந்த நேரத்துல என்ன நினைக்கிறான்னா அடி வாங்கினதுக்கு அப்புறம் யானைக்கு யானைகிட்ட அடி மாதிரி இருந்தா நிம்மதியா இருந்திருக்கும் அதை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன் சார் அப்போ அந்த அடி விழாமல் இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு அவனுக்கு தோணுது ஆனா யானைக்கு இவனை அடிக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பானே பாவம் அது தேவையில்லாம வாழை வீசி அவன் கண்ணில் போட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கான்னு என்ன அதுக்கு அதுக்குலாம் தோன்றதில்லை கரெக்ட் அதனால அதுக்கு துளி கூட பாவம் கிடையாது அது முன்னாடி கண்ணுக்குள்ள கட்டு போட்டுக்கிட்டு வந்தா கூட அந்த யானைக்கு முன்னாடியே இவருக்கு கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தா கூட அந்த யானைக்கு ஒன்றும் தெரியாது அப்போ ஆனால் மனிதனுக்கு இந்த உணர்ச்சி வருகிறது என்ன உணர்ச்சி என்னை யாரும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு உணர்ச்சி இருக்கு அப்புறம் அதே போல இது மற்றவர்களுக்கு அதாவது என்னால் மற்றவர்களுக்கு காயம் வந்தால் அவர்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது மனிதனுக்கு தெரியும் ஆனால் இந்த யானைக்கு தெரியாது கரெக்ட் யானைக்கு வந்து என்னால் இவருக்கு காயம் ஆகலைன்னா அவர் சந்தோஷப்படுவார் காயமானால் அவருக்கு பிடிக்காது கஷ்டப்படுவார் அப்படிலாம் அது தெரியாது ஆனால் மனிதனுக்கு தெரியும் என்னால் சௌகரியம் நடந்தால் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்னால் சிரமம் வந்தால் அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் அதனால் நான் சௌகரியத்தை செய்தால் நல்லது வருத்தத்தை செய்யக்கூடாது வருத்தத்தை தரும் சிரமங்களை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அதே போல மற்றவர்களும் எனக்கு சௌகரியத்தை தர வேண்டும் அவர்கள் எனக்கு சிரமங்களை கொடுக்கக்கூடாதுங்கிற உணர்ச்சி அவனுக்கு இருக்கு அதே போல தானும் கொடுக்கறது இது செய்யறது நல்லது அதை செய்யறது கூடாதுங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சிருக்கு எந்த செயல் அவர்களுக்கு சௌகரியத்தை கொடுக்கும் அதை நான் எப்படி செய்வது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு எந்த செயல் அவர்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் அதை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்புறம் என்ன செஞ்சா அந்த செயலை செய்யலாம் என்ன செய்தால் இந்த செயலை செய்யாமல் இருக்கலாம்ங்கிறதும் தெரிஞ்சிருக்கு அப்புறம் இன்னொன்று தெரிஞ்சிருக்கு அதனால் நான் எப்பொழுதும் சௌகரியத்தை கொடுக்குமாறு விழிப்பாக வாழ்க்கை நடத்த வேண்டும் அசௌகரியத்தை கொடுக்காதவாறு விழிப்பாக வாழ்க்கை நடத்த வேண்டும்ங்கிறதும் தெரிஞ்சிருக்கு ஆனாலும் கூட சார் நான் கவனக்குறைவா பைக்கை ஏற்றிட்டேன் சார் எறும்பு மேல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இவனுக்கு பாப்பம் இருக்கிறது பாப்பம் சின்ன பாப்பம் தான் அறியாம தான் செஞ்சான் அறியாமல் செஞ்சதுல ஏன் சார் பாப்பம் வருதுன்னா மனிதனுக்கு ஃப்ரீவில் இருப்பதால் அவன் அறியாமல் செய்ய அனுமதிக்கப்பட்டவன் கிடையாது அவன் விழிப்பாக இருக்க வேண்டும் தன்னால் மற்ற ஜீவர்களுக்கு ஹர்ட் வராமல் சிரமம் வராமல் வாழ பழக வேண்டும் வேற வழி கிடையாது ஆனா பாப்பம் இருக்கா இல்லையா உண்மையில சொல்லுங்கன்னா பாப்பம் இருக்கு ஏன்னா இவனுக்கு சிரமம் தராமல் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டிய கடமை இருப்பவன் அது ஏன் சார் அப்படிலாம் சிக்கலாக இருக்கு ஏற்றிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது இருக்கின்ற உண்மை அப்படி ஃப்ரீவில்னு உனக்கு இருக்கு அப்படின்னா பாப்பம் செய் நீ புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு முயற்சி பண்ண சக்தி இருக்கு அப்புறம் உன்னை சௌகரியமா வச்சுக்கிறதுக்கு உனக்கு சக்தி இருக்கு உன்னை சிரமங்கள்ல இருந்து பாதுகாக்கவும் உனக்கு சக்தி இருக்கு உன்னுடைய ஃப்ரீவில்ல பயன்படுத்துற அப்படின்னா உன்னால் மற்ற ஜீவர்களுக்கு சிரமம் வரக்கூடாதுங்கிறதுக்கும் அந்த ஃப்ரீவில்ல யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்போ பேசிக்கா ஃப்ரீவில்லினுடைய இயல்பு சக்தி அப்படி இருப்பதால் நீ அதை யூஸ் பண்ணலைன்னாலும் பாவம் வரும் ஏன்னா ஒரு பார்ட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பார்ட்டில் யூஸ் பண்ண மாட்டேங்கிற நிச்சயமாக அது பார்ப்போம் தரக்கூடிய காரணமாகி விடுகிறது அந்த ஃப்ரீவில் அடுத்து இந்த பாப்பத்துக்கும் அது என்ன சார் சின்ன பாப்பம் பெரிய பாப்பம்னு சொல்றீங்களே இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ பாருங்களேன் ஒருத்த வந்து ஒரு உயிரை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் வேணும்னே தெரிந்தே போட்டு தொல்லை பண்ணுறான் காயப்படுத்துகிறான் அப்படின்னா இன்னொரு பிரிவில் எப்படி வரும்னா இவன் எறும்பா இருப்பான் அல்லது ஏதோ ஒரு ஜீவனாக இருப்பான் அப்போ இன்னொருத்த இவனை போட்டு வாட்டி வதைப்பான் தெரிஞ்சே தெரிஞ்சே வாட்டி வதைப்பான் இவனால தப்பிக்க முடியாது அந்த இவன் எவ்வளோ தூரம் அந்த உயிரை சித்திரவதை பண்ணுறானோ அதே மாதிரி சித்திரவதையை அனுபவிப்பான் அந்த காலத்துக்கு அதே போல் தெரியாமல் பைக் ஏறிடுச்சு சார் ஒரு நொடியில் அந்த எறும்பு இறந்து போயிடுச்சு அப்படின்னாலும் பாப்பம் இருக்கிறது அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு பிரிவில் இவன் எறும்பா போயிட்டு இருப்பான் யாரோ ஒருத்தன் பைக் ஏற்றுவான் ஒரு நொடி சபக் டிக்கெட் வாங்கியாச்சு அவ்வளோதான் ஸோ அதில் டார்ச்சர் இல்லை டக்குன்னு உயிர் போயிடுது அதே போல் போய் சேரும் அப்போது பெரிய பாப்பம் பெரிதாக பலனை தெரிகிறது சிறிய பாப்பம் சிறியதாக பலனை தெரிகிறது இப்படி ஒரு ஒரு மனுஷனும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பாவங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க பெரிய தபஸ் வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி ரொம்ப தூய்மையான வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி அவர்களை அறியாமல் பாப்ப கருமங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த பாவத்தை உண்டு பண்ணுதா இல்லைன்னா நிச்சயமா உண்டு பண்ணுது அந்த பாவம் என்ன பண்ணுதுன்னா அது அவர்கள் பெயரில் சேருகிறது இதெல்லாம் மற்ற பிறவிகளில் அவர்கள் வாழ்ந்து பார்த்து தான் தீர வேண்டும் வேற வழியே கிடையாது அதனால பாப்பத்தை குறைத்து வாழ தான் முயற்சி செய்ய முடியும் அதனால தான் நம்ம வகுப்பில் பேசும்பொழுதெல்லாம் நம்ம கவனமாக இந்த வார்த்தை போட்டிருக்கோம் என்ன இன்னும் இன்னும் புண்ணிய கர்மங்களை அதிகமாக செய்ய முயற்சி செய் இன்னும் இன்னும் பாப்ப கர்மங்களை குறைக்கவே முயற்சி செய் முயற்சி செய்தான் பாவமே செய்யாத பாவமே செய்யாதுன்னா பாசிபிள் கிடையாது அதனால தான் பல பேருக்கு இப்படி சொல்ல சொல்ல கோபம் வருது அது எப்படி அவர் மட்டும் செய்யாமல் இருக்கிறாரா அப்படின்னா அவன் குறுக்க நாலு கேள்வி கேட்டால் மற்றவங்களுக்கு கோபம் வந்துடுது ஸோ அவன் கேள்வி நியாயம் இவர் தேவையில்லாமல் கோவப்பட வேண்டியதில்லை இவர் கோவப்படுறதுனால அவனுக்கு இந்த புண்ணிய பாவம் விளக்கத்தை கேட்டாலே அப்புறம் திட்டிட்டு போகிறான் இதெல்லாம் சார் அப்படின்ட்டு அதனால பாப்பம் இல்லாத நபர்கள் கிடையாது பாப்பம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கும் ஏன்னா சிருஷ்டி அப்படிதான் இருக்கு நான் மேடு உண்டு பண்றேன் பள்ளமே இல்லாத மாதிரி அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மேடும் வரும் பள்ளமும் வரும் அது மாதிரி தான் சிருஷ்டி புண்ணிய பாவமும் கட்டாயம் இருக்கும் ஆனால் இது தப்பிக்க என்ன சார் வழி அப்படின்னா யாரும் தப்பிக்க முடியாது கர்மங்கள் புண்ணிய பாப்பங்களை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வந்து யாரும் நிறுத்த முடியாது ஈவன் ஞானி கணக்குலையும் சரி எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் அவருடைய செயல்களில் அதிகமான என்ன புண்ணியம் அதிகமாக இருக்கும் பாப்பம் குறைச்சலாக இருக்கும் இந்த ஞானியுடைய வாழ்க்கையில் பாப்பமே இல்லை சார் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது எந்த ஞானியும் கிடையாது பாப்பம் ப்ரொடியூஸ் ஆகிட்டு உதாரணமாக சோப்பு போடுறதே பாவம் சோப்பு போடுறதே பாவம் கட்டடம் கட்டினதே பாவம் கட்டடம் கட்டிட்டு நம்ம கட்டடத்துக்குள்ளே குடியிருக்கிறதே பாவம் ஆகும் நீ சொல்ற ஞானி எங்க இருக்காருன்னா அவர் பாட்டி சிவனே ஆசிரமத்தில் இருக்காரு சார்னா ஆசிரமம் கட்டினதே பாவம் என்ன அந்த இடம் ஆயிரக்கணக்கான ஜீவராசிகள் வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய இடம் எத்தனையோ செடி கொடி மரங்கள் வளரணும் அதில் அந்த செடி கொடி மரங்களை நம்பி எத்தனையோ புழு பூச்சிகள் வாழணும் அதுக்குள்ள இடம் அந்த இடத்த கட்டிட்டு நீ வந்து அழகாக மொசை போட்டுட்டு செவுறு கட்டிட்டு அதுக்குள்ளே பத்திரமா ஒன்றரை டிக்கெட்டுக்காக நீ வந்து உட்காந்துட்டு ஒரு குருஜி அரசிஷன் அது என்ன சார் அரசிஷன்னா பாதி நேரம் பூச்சிட்டு இருப்பான் பாதி நேரம் தூங்கிட்டு இருப்பான் ஸோ ஒன்றரை டிக்கெட்டுக்காக இவ்வளோ பெரிய இடத்த நீ வந்து காங்கிரீட் போட்டுட்டு அங்கே வேற ஒரு புல்லு பூண்டும் முளைக்க முடியாதபடி பண்ணிட்டு நீ வாழ்க்கை நடத்துறேன்னா அதெல்லாம் பார்ப்போம் அதெல்லாம் அதே போல் ஒரு சோப்பு போடுறோம் அது மண்ணை வீணாக்குது அதனால இதெல்லாம் வீண் பேச்சு சமைச்சு சாப்பிட்றதே பார்ப்போம் என்ன சோறு ஆக்கும் பொழுது அக்னியை பற்ற வைக்கிறோம் அந்த அக்னி வந்து காற்றில் இருக்கிற ஆக்சிஜனை சாப்பிட்டுட்டு போயிடுது நீ ஒரு வேளை சோறு தீங்குங்கிறதுக்காக அது எத்தனையோ ஜீவராசிகளுடைய உணவு அந்த ஆக்சிஜன் பிராணவாயுங்கிறது அது அழிஞ்சு போகுது சமையல்னால எத்தனையோ அசுத்தங்கள் வெளியேறுது ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக இயற்கைக்கு தொந்தரவு அதெல்லாம் நிச்சயமாக பாவத்தை உண்டு கொடுது அதனால எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் துளியும் பாப்பம் செய்யாமல் வாழ முடியாது என்ன பண்ணுறது ரோட்டில் நடந்து போனால் கூட ஒருத்தனுக்கு பிடிச்சிருக்கு ஒருத்தனுக்கு பிடிக்கல அந்த பிடிக்காதவங்க மனசு கஷ்டப்படுது வந்துட்டானேடா சாமியாரியா அப்படிங்கிறான் நீ தேவையில்லாமல் அவங்க மனசை நம்ம தொல்லை அந்த அந்தளவுக்கு நிச்சயமாக பாப்பம் ப்ரொடியூஸ் ஆகும் அப்போ இதெல்லாம் வந்து பாப்பம் இருக்கிறது அப்போ யாரா இருந்தாலும் பாப்பத்தை குறைக்க தான் முடியுமே தவிர நிறுத்த முடியாது ஆனா இங்க வந்து என்ன சொல்றாருன்னா ஏஷாம் புண்ணிய கர்மணம் எந்த புண்ணிய கர்மங்கள் உடையவர்களுடைய ஜனானம் மக்களுடைய அப்படின்னா என்ன புண்ணிய கர்மங்களை சேர்த்து திட்டம் போட்டு திட்டம் போட்டு செய்யறாருன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட மக்களுடைய அந்த மக்களை பற்றி இன்னும் வர்ணிக்கிறார் ஏஷாம் பாப்பம் அந்தகத்தம் எந்த மக்களுடைய பாப்ப கர்மங்கள் முடிவடைந்து விட்டனவோ அப்படிங்கிறார் அப்ப எந்த மக்களுடைய பாப்ப கர்மங்கள் முடிவடைந்து விட்டனோன்னா சார் எந்த மக்களுக்கு சார் பாப கர்மம் முடிவடையும் இப்பதான் சொன்னீங்க நீங்க ஞானியா இருந்தாலும் பாப்ப கர்மத்தை முழுக்க நிறுத்த முடியாதுன்னு அப்படின்னா இங்கே எந்த மீன் பண்ணுதுன்னா ஃப்ரீ வில்லால் திட்டமிட்டு செய்யப்படும் பாப்ப கர்மங்கள் எந்த மக்கள் புண்ணிய கர்மங்களில் ஆர்வத்தை காட்டுகிறார்கள் பாப்ப கர்மங்களில் முன்பிறவிகளிலோ இந்த பிறவியில் முன்காலங்களிலோ ஆர்வத்தை காட்டி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போ பார்த்தா அது எதுக்குப்பா நம்ம போய் பண்ணிக்கிட்டு அதை எதுக்குப்பா சிந்திச்சுக்கிட்டு அதுக்கு அதை எப்படி செய்யறது அவனை அவனை ஏமாத்தி எப்படி பத்து சம்பாதிக்கிறது விட்டுப்போ வர்றது ஒற்று வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு இவன் வந்து திட்டம் போடுறதில்லை பாப்ப கர்மங்களுக்கு திட்டம் போடுவதில்லை ஆனால் இவனை அறியாமல் நடக்கலாம் அது இங்கு கணக்கில் கொண்டு வரப்படுவதில்லை அதை பத்தி பெருசா கண்டுக்க வேண்டாங்கிறார் உன்னை பொறுத்தளவுல உன்னால் மற்றவங்களுக்கு காயம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ முயற்சி பண்ணு அதே மீறி நடக்குதா ரொம்ப கண்டுக்காத அவங்க தான் இங்க வந்து அவர் ரெஃபர் பண்றாரு அப்படி இருப்பவர்கள் வாழ்பவர்கள் சரிங்க சார் ஓகே அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா தே அவர்கள் எவர்கள் மேல சொன்னாரே ஏ ஏஷாம்னு சொன்னாரே தே அவர்கள் அவர்கள் யாருன்னா திருட விரதாக ரெண்டாவது வரியில கடைசி வார்த்தை தே அவர்கள் எல்லாம் திருட விரத்தாக திருடமான விரத்தத்தை உடையவர்கள் திருடம்னா என்ன உறுதியான அசைக்க முடியாத இது தமிழ்லையும் பயன்படுத்தப்படுற வார்த்தை விரதாகா அப்படின்னா விரதத்தை உடையவர்கள் விரதாகா விரத்தக அப்படின்னா உரிமை விரத்தாகனா பன்மை விரத்தன் விரத்தன்னா விரதத்தை உடையவன் அதனால தான் ஒரு பேர் தேவ விரதன் அப்படின்ட்டு பேர் அதுபோல விரத்த விரத்தன்னா விரதத்தை உடையவன் விரத்தாகன்னா விரதத்தை உடையவர்கள் எப்படி விரதம் இருக்கிறார்கள்னா திருடமான விரதத்தை உடையவர்கள் என்ன விரதத்தை உடையவர்கள் புண்ணிய கர்மங்களை செய்கிறது முயற்சி பண்ணால் போதும் நமக்கு பாப கர்மங்கள்லாம் வேண்டாம்ப்பா இவங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளான லாஜிக் பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு ஒருத்தன் ஆசைப்பட்டுட்டா போதும் இப்படி தான் நான் வாழ போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கையை நான் திட்டம் போட்டு நடத்த போகிறேன் சார் அப்படி தான் திட்டம் போட்டு நான் நடத்த போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கு பேர் விரதம் அந்த முடிவுகள்லாம் அப்பப்போ ஃபெயிலியர் ஆகும் அப்பப்போ சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா அந்த விரதத்தில் எவ்வளோ தூரம் வெற்றிகரமாக இருக்கிறான் எவ்வளோ தூரம் தோல்வி அடைகிறான்ங்கிறது அது வேற கணக்கு நோக்கம் நோக்கம் அது அவன் ஆசைப்பட்டுட்டான் அது முயற்சிக்குள்ள வந்துட்டான் அப்படின்னாலே இவன் திருடவிரத்தன் அப்படின்னு கணக்கில் வந்துடுறான் அப்படி தே திருடவிரத்தாக அந்த திருடவிரத்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மாம் தே என்னை பஜிக்கிறார்கள் இதுக்கு வந்துட்டாலே எப்படி என்ன ஆகுதுன்னா இறைவனுடன் ஐக்கியமாக துவங்கி விட்டார்கள் அவரையே புகழ்ந்து பார்க்கிறார்கள் எங்கே எங்கேயும் எப்போ எப்பொழுதும் எந்த விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் எந்த காலத்தில் எல்லா காலத்திலும் அப்படியே இறைவனையே பாக்குறாங்க பார்க்க ஆரம்பிச்சிடறான் இது என்னன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு என்ஹான்ஸ் பண்றது இந்த சங்கல்பம் வந்துடுச்சுன்னா எந்த சங்கல்பம் புண்ணியங்களை அதிகம் செய்வேன் பாப்பங்களை குறைக்க போகிறேன்னு வந்துட்டாலே இயற்கையே அவன் இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிடும் மனசு இன்னும் இன்னொன்று இறைவனை பார்க்க பார்க்க புண்ணிய கர்மங்களை நாட்டமும் பாப்ப கர்மங்களை நாட்டம் இன்மையும் அதிகமாகும் இது அதுக்கு துணை பண்ணுது அது இதுக்கு துணை பண்ணுது அப்படியே மெல்ல மெல்ல இவன் இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா மெல்ல மெல்ல இறைவனை பார்க்கக்கூடிய பார்வை வந்து விடுகிறது அவனுக்கு அப்போ எங்க பார்த்தாலும் இறைவனை அவனால் பார்க்க முடிகிறது ஈஸ்வர நினைவு வருகிறது ஈஸ்வர பாவனை வருகிறது ஈஸ்வர பார்வை வருகிறது ஈஸ்வர தரிசனம் வருகிறது இதை தான் ஒரு மாம் பஜத்தே என்னையே பஜிக்கிறார்கள் எங்கேயும் எப்போதும் எல்லா காலத்திலும் அப்படின்னு சொல்றாரு சரிங்க சார் அப்படி உங்களை பார்த்து எனக்கு என்ன பிரயோஜனம் <laughs> நம்மால் ரொம்ப விவரம் சரி உங்களை பார்த்து எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா தே துவந்த மோக நிர்முக்தாக அவங்க என்ன ஆகுறாங்கன்னா துவந்துவ மோக நிர்முக்தர்களாக ஆகிறார்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா துந்துவத்தினால் வந்த மோகத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிறார்கள் முக்தி அடைந்தவர்களாக ஆகிறார்கள் முக்தர்களாக ஆகிறார்கள் நிர்முக்தர்களாக ஆகிறார்கள்னா நிச்சயமான முக்தர்களாக ஆகிறார்கள் முழுமையாக முக்தர்களாக ஆகிறார்கள் அப்படின்ட்டு எதுல இருந்து சார் முக்தர்களாக ஆகிறார்கள் என்னமோ சொன்னீங்க ஒன்றும் புரியலையே துந்துவ மோகத்திலிருந்து முக்தர்களாக ஆகிறார்கள் அது என்ன சார் துந்துவ மோகம்னா ஒன்றும் கவலைப்படாதப்பா போன ஸ்லோகத்துல தான் சொன்னோம் எப்போ சொன்னீங்க பரவாயில்ல இனிமேல் முடிச்சுக்கிட்டு போதும் ஸோ இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் முதல் வரியில பார்த்தா இருக்கு ரெண்டாவது பாதத்துல துந்துவ மோகம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்போ நம்ம பார்த்தோம் இந்த துந்துவ மோகத்தினால் மோகம்னா குழப்பம் எதனால் வந்த குழப்பம் துந்துவத்தினால் வந்த குழப்பம் அல்லது அந்த குழப்பத்தினால் வந்த துந்துவம் இந்த ரெண்டும் அப்படின்னா என்ன இவன்கிட்ட வந்து நான் வேறு இந்த உலகம் வேறு அப்புறம் இறைவன் வேறு நண்பன் வேறு எதிரி வேறு நல்லது வேறு கெட்டது வேறு அப்படின்னு சும்மா தோற்றத்துக்காக இருக்கிற காட்சிகள் எல்லாம் உண்மைன்னு முடிவு பண்ணிட்டான் ஸோ இது ஏன் வந்ததுன்னா இது பிறவியிலிருந்து இருக்கும் மோகத்தினால் வந்தது பிறவியிலேயே செட்டிங்ஸ்லாம் அப்படிதான் வச்சு அனுப்பியிருக்கு பராசக்தி மாயாசக்தி இவன் இங்கே வந்த பிறகு அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு யாராவது சொன்னாலும் கேட்கறதில்ல அப்புறம் எல்லா டீலிங்கும் நான் வேற அது வேற டீல் பண்ணுறான் அதனால் என்ன ஆகுதுன்னா இவனுக்கும் உலகத்துக்கும் ஃப்ரிக்ஷன் வருகிறது மன கஷ்டங்கள் வருகிறது மன தளர்ச்சிகள் வருகிறது காயமாகிறான் இதுதான் இந்த துந்து மோகத்தினுடைய பலன் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஈஸ்வர பாவனை வந்த பிறகு புண்ணிய பாப்பங்களில் அவன் கையாளும் விதம் மாறுகிறது புண்ணியங்களை அதிகமாக்கவும் பாப்பங்களை குறைக்கவும் முயற்சி செய்கிறான் அதனால் என்ன பண்ணுறான்னா ஈஸ்வர பாவனையை ஈஸ்வர பார்வையை அடைகிறான் மாம் பஜந்தே எங்கும் இறைவனையே தரிசிக்கிறான் அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு துவந்துவ மோக முக்தி கிடைக்கிறது அப்படின்னா தொந்துவத்திலிருந்தும் இந்த மோகத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள் முதல்ல மோகத்திலிருந்து விடுபடுறோம் எப்படி இந்த குழப்பம் போகிறது எப்படி அது வேறு இது வேறு நல்லவன் வேறு கெட்டவன் வேறு நான் அறிபவன் வேறு அறியப்பட்ட உலகம் வேறு அப்படின்னு முன்னாடி நினைச்சு டீல் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப இது உள்ள ஒரு இது எல்லாத்துக்கும் காரணம் ஒற்றை காரணம் உள்ளார் செல்வதை பார்க்கிறான் எப்படி கடல் அலைகள் சிறிய அலை வேறு பெரிய அலை வேறுன்னு இருந்தால் கூட அவைகளுக்கு உள்ளூர ஒரு தண்ணீர் ஒற்றை தண்ணீர் பரவி இருக்கிறதை பார்க்கிறான் அதுபோல நல்லவன் கெட்டவன் இந்த இரண்டுக்கும் உள்ளூர ஒரு உட்காரணம் இருக்கிறது இறைவன் அறிபவன் அறியப்பட்டது இவைகளுக்கு இடையிலும் ஒரு உட்காரணம் உள்ளூர செல்கிறது அது இறைவன் என்பதை பார்க்கிறான் அதனால என்னாச்சு மோகம் போய்விடுகிறது அதனால என்ன அது மோகம் போனதுனால இவனுக்கு என்ன சார் லாபம்னா முதல் லாபம் என்னன்னா ஓ இவன் நல்லவனா இருக்கான் இவன் கெட்டவனா இருக்கான் ஓகே எதனால இறைவனால் நியத்திகள் அப்படி சரி இந்த லூஸ் இப்படி இருக்கு இந்த லூஸ் இப்படி இருக்கு சரி அவனும் இப்படி போறான் நமக்கு என்ன நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் சார் சார் அவன் கெட்டவனா இருக்கா சார் இருந்துட்டு போறான் நம்மளாலும் இருப்பான் நரி இடம் போனா என்ன மலம் போனால் என்ன என்ன குதறாமல் போனா சரி எப்படியும் போகட்டும் அவன் நல்லவனாக இருந்தா என்ன கெட்டவனாக இருந்தா என்ன என்ன தொல்லை போனாலும் போகட்டும் அவ்வளோதான் சார் சார் உங்களுக்கு ஒரு தொல்லை வருது சார் சரி எனக்கும் தொல்லை வந்தா பாதுகாக்க முயற்சி பண்ணுறேன் சார் உங்களால் பாதுகாக்க முடியாது சார் அப்புறம் என்ன பண்ணுறது அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு அறிபவனுக்கும் அறியப்பட்ட உலகத்துக்கும் ஒரு விதத்தில் சம்பந்தம் வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு அது காரணம் இறைவன் அறிபவன் இப்படி இருக்கிறது காரணம் இறைவன் அறியப்பட்ட இந்த உலகமோ இந்த நபரோ இந்த சூழ்நிலையோ இப்படி இருக்க காரணம் இறைவன் இந்த இரண்டுக்கும் இடையில் இப்படி ஒரு சம்பந்தம் வர்றதுக்கு காரணம் இறைவன் அறிபவனாக உள்ளுக்குள் இருந்து கொண்டு இந்த சிரமங்களை துயரங்களை எல்லாம் அறிவதும் அனுபவிப்பதும் அந்த இறைவன் தான் நம்மளை ஆள உடுப்பான் சாமி என்று விடுபடுகிறான் இதுதான் முக்திங்கிறது வேற ஒண்ணு இல்லை இந்த முக்தி என்ன இந்த முக்தி வாழும் பொழுது உள்ள முக்தி ஒரு சர்டைன் ஃப்ரீடம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆன விடுப்பா சாமி இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது ஒரு முக்தி இதுதான் என்ன அந்த வார்த்தையை சொல்றாரு மோக நிர்முக்தா இது இது இல்லாத நிலைங்கிறது தடுமாற்றம் குழப்பம் அதிலிருந்து விடுபட்டவன் அப்படின்னா என்ன இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு விட்டான் இந்த மாயா ஒரு வலையை ஏற்படுத்திச்சு முன்னால பிறவையிலேயே நான் எப்படியாவது இந்த பிரச்சனையில தப்பிக்கணும் எப்படியாவது அந்த பலனை அடைஞ்சு தீரணும் அப்படின்னு இந்த ஞானம் இல்லாத வரைக்கும் ஓடு ஓடு ஓடு ஓடு விட்டு விட்டு விட்டு விட்டு கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா சரி சரி சரி சரி அவனை முடி அவனை முடி இவனை பிடி இவனை பிடி அவனை முடி அவனை முடி இவனை பிடி இவனை பிடின்னு ஒரு பக்கத்துல தப்பிக்கிறதுக்கு வெறி பிடிச்சு அலைகிறான் ஒருத்தரை போய் பிடிக்கிறதுக்கு வெறி பிடிச்சு அலைகிறான் தூக்கம் இல்லை நிம்மதி இல்லாம இருந்தான் இப்போ என்னாச்சு ரிலாக்ஸ் ஆயிட்டான் சரிப்பா வரதை டீல் பண்ணு எது வருதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் புண்ணிய கர்மத்தை செய்வோம் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பாவம் செய்யாமல் இருக்கும் முயற்சி பண்ணுவோம் இதில் ரொம்ப டென்ஷன் இருக்க கவலை இல்லை ரொம்ப உணர்ச்சி வசப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது அப்புறம் மீதியெல்லாம் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுட்டு போகிறாரு அவ்வளோதான் இதுலேருந்து என்ன ஆகிடுது ஒரு சர்டை ஃப்ரீடம் இதுக்கு பேர் தான் மோக நிர்முக்தி மோகத்திலிருந்து விடுபடுகிறான் இந்த குழப்பத்திலிருந்து விடுபடுகிறான் அப்புறம் இதுல இருந்து விடுபட்டு என்ன ஆகுதுன்னா மெல்ல மெல்ல மெல்ல துவந்த நிர்முக்தாக துவந்த நிர்முக்தனாக ஆகிறான் அப்படின்னா இந்த இரட்டை பார்வை இருந்தது அது மெல்ல மெல்ல கரைகிறது அறிபவன் அறியப்பட்டவன் இது உடனே ஒரு தடவையில போகாது ஒரு தடவையில உபதேசம் பண்ணது புரிஞ்சிடுது அல்லது புரிஞ்ச மாதிரி இருக்குது ஆனா என்ன இருந்தா ஒரு நேரம் அப்போ புரிஞ்ச மாதிரி இருக்கு வேற ஒரு பிரச்சனை வரும்போது மறந்து போயிடும் தப்பு கிடையாது அப்புறம் எப்பயாவது ஒரு ஒரு தடவை புரிஞ்ச மாதிரி இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் புரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் இந்த மோக நிர்முக்தி இன்னும் ஸ்ட்ராங் ஆக ஆக இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரம் புரிஞ்ச மாறும் அப்புறம் மூணு மணி நேரம் புரிஞ்ச மாறும் அப்புறம் மெல்ல மெல்ல இருபத்தி நாலு மணி நேரம் புரிஞ்ச மாதிரி ஆகும் அப்படி துந்துவ நிர்முக்தி இந்த துந்துவ நிர்முக்தினா என்ன இரட்டையிலிருந்து நிர்முக்தி இரட்டைனா என்ன இது வேறு அது வேறு அல்லது நல்லது இப்படி கெட்டது அப்படி என்ற கருத்துக்கள் அல்லது அறியப்பட்டது அறிபவன் என்பதில் உள்ள வேற்றுமைகள் இந்த வேற்றுமையை நீங்க நீங்க ஒரு பெரிய ஃப்ரீடம் வரும் அது கொஞ்ச நாள் எடுத்துக்குது அந்த முக்திக்கு கொஞ்ச நாள் எடுத்துக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறது அது அப்புறமேலுக்கு இரண்டாக பார்ப்பதில்லை அறிபவனும் அறியப்பட்டதும் ஒன்றாக இருப்பதையே பார்க்கிறாங்க அதனால தான் பெரிய ஞானிகளுக்கெல்லாம் நம்ம பார்க்குறோம் சார் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் கோவப்படுறதே இல்லை சார் என்ன நடந்தாலும் கவலைப்படுறதே இல்லை சார் என்ன நடந்தாலும் அவர் ஆடி போகிறதே இல்லை சார் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காரு சார் அப்படிங்கிறோம் அது என்னன்னா இந்த தொந்துவ முக்திங்கிறது ஒரு அடியில் கிடையாது ஸ்லோவாக தான் நடக்கும் மரணம் வரைக்கும் உள்ள ப்ராசஸ் ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளோ தூரம் அதில் ஜெயிச்சிருக்காங்கிறது அது வேற வேற நிலைமை அவர் அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாருன்னா உயர்ந்தவர்னா உண்மைதான் உயர்ந்தவர் இவர் அதிகமாக ஜெயிச்சவர் இன்னும் ஜெயிக்க முடியலன்னா ஆமாம் அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறார் அதனால தாழ்ந்தவரானா அதனால ஒன்றும் தாழ்ந்தவர் கிடையாது என்னைக்கு முயற்சி எடுக்கணும்னு விழிப்புணர்ச்சிக்கு வந்து இந்த சாதனங்களை பிடிச்சாரோ அன்னைக்கே உயர்ந்தவர் அப்புறம் உயர்ந்தவர்களுக்குள்ள ஒரு சர்டன் கிரேடேஷன் இருக்கலாம் அது உண்மைதான் அப்புறம் அதனால ஒருத்தரை அதில் ஃபெயில் ஆகியிருக்காருங்கிறதுனால தாழ்வாக பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்கவுங்களும் முயற்சி எடுத்து போய்க்க வேண்டியதுதான் இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்களும் முயற்சி எடுத்து போய்க்க வேண்டியதுதான் ஆனால் ஒன்று என்ன அப்படின்னா ட்ரெயினை பிடிச்சிட்டாரு ட்ரெயினை பிடிச்சிட்டாரு ஆனால் டெல்லி போக தான் போகிறார் அதனால ட்ரெயினில் வந்து உட்கார்ந்த பிறகு ஆமாம் உட்கார்ந்த பிறகு ஒரு ஃப்ரீடம் உட்கார்ந்த பிறகு ஒருத்தர் பதட்டத்தில் இருக்கிறாரு ஒருத்தர் வந்து குளிருக்கு போர்வை இல்லாமல் இருக்கிறாரு ஒருத்தர் குளிருக்கு போர்வை தேவைப்படுது அதனால என்ன வித்தியாசம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இப்போ போர்வை இருந்தாலும் போர்வை இல்லைன்னாலும் டெல்லி போக வேண்டிய நேரத்தில் போக தான் போகிறாங்க ரெண்டு பேர் அதுபோல் இந்த இவர் வந்து இந்த டிராக்குக்குள்ளே வந்துட்டார் அப்போ நிச்சயமாக போக வேண்டிய இடத்துக்கு போக தான் போகிறாரு அப்படி அப்படி மெல்ல மெல்ல துந்துவத்திலிருந்தும் விடுபடுகிறார் இப்போ நிர்முக்தாகங்கிற வார்த்தையை பொருள் பார்த்தாச்சு கொஞ்சம் லேசாக விவரம் மாற்றலாம் முச் அப்படின்னு வேர்ச்சு முச்சுன்னா டு பி ஃப்ரீ ஃப்ரம் விடுபடுதல் அப்படின்னு அர்த்தம் முச் அப்படின்னா அந்த முச்சுங்கிறது தான் அப்புறம் இந்த தி தீன்னு சொல்லி ஒரு விகுதி வரும்போது முச்சும் இத்தியும் சேரும்போது அந்த இச்சி இக்குன்னு மாறிக்குது அப்போ மூ இக்கு இக்தி அப்போ முக்தி அப்படி மாறிடுது அப்போ முக்தியை உடைய முக்தினா என்ன இப்போ ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம் இருக்கு ஃப்ரீடம்னா டோட்டல் ஃப்ரீடம் அது முக்திங்கிறதுக்கு வேற ஒன்றும் பொருள் இல்லைங்க ஃப்ரீடம் தான் பொருள் இவங்க சும்மா முக்தினா ஒரு ஸ்டேட்டஸ் நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முக்தினா சில பேர் அனுபவம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது முக்தினா ஃப்ரீடம் ஃப்ரீடம்னா ஜெயிலில் இல்லையே வெளியில தானே இருக்காருன்னா இதுக்கெல்லாம் விளக்கம் நம்ம ரெண்டாவது நிலையில பார்த்துட்டோம் மனம் ஃப்ரீயான நிலை அலைக்கழிக்கப்படாத நிலை வாட்டி எடுக்கப்படாத நிலை வருத்தெடுக்கப்படாத நிலை அப்படி காய்ச்சல் இல்லாத நிலை அவ்வளோதான் முக்திங்கிறது இது தவிரலாம் வேற ஒன்றும் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் கிடையாது சாஸ்திரமும் சாஸ்திரம்னா வேதம் வேற எங்கேயும் எந்த விளக்கமும் சொல்லலை இது தவறெல்லாம் வேற ஒன்றும் சொல்லலை அப்புறம் மற்றபடி மற்ற புத்தகம் எழுதுறதெல்லாம் என்னென்னமோ இருக்குன்னா அதெல்லாம் நமக்கு தெரியல அதுக்கெல்லாம் நிரூபணமும் இல்லை அவங்களாலையும் நிரூபிக்க முடியல சும்மா பேசலாம் நானும் சொல்லலாம் என்னென்னமோ சொல்லலாம் எனக்கு வாலிலேருந்து காது வழியாக ஒரு பாம்பு வெளியில் வந்துச்சு அதனால் நான் வந்து முக்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன நிரூபணம்னு எனக்கு புரியல யாருக்கும் புரியல அவங்களும் ஒன்று சொல்லலாம் அப்படி சொல்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா சரி நீங்கள் சொல்கிறது ஏதோ உண்மையாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறேன் ஆனா அதுக்கு பேர் தான் முக்தின்னு சாஸ்திரத்தில் எங்கேயும் இல்லை அந்த பார்ட்டு என்னால் ஒத்துக்க முடியாது நீங்க வேணால் நம்பிக்கிட்டு இருங்க அவ்வளோதான் என்ன பண்ணுவோம் முக்தின்னா ஃப்ரீடம் அவ்வளவுதான் அந்த வார்த்தைக்கு பொருள் எதுலேருந்து ஃப்ரீடம்னா இந்த மனதால் பாதிக்கப்படாத நிலை அதுதான் இம்மிடியட் ரிசல்ட் அப்புறம் இவருக்கு மறுபிறவி கிடையாதுங்கிறதெல்லாம் ஓகே அது யார் கண்டா அது மறுபிறவின்னு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு தெரியல ஏன்னா இவர் திரும்ப பிறந்தாருன்னா நான் எங்கே கேட்க போகிறேன்னா அப்படியே பிறந்தாலும் அவர் எங்கே இருக்க போகிறாரு நான் எங்கே இருக்க போகிறேன் அப்புறம் அவர் பிறந்திருக்காருங்கிறது எனக்கும் தெரிய இல்லை அவர் பிறந்தாரா இல்லையாங்கிறதுலாம் நமக்கு நிரூபணம் கிடையாது அது ஏதோ சாஸ்திரம் சொல்லுது ஞானிகள் திரும்ப பிறக்க மாட்டாங்கன்னு அப்புறம் இவர் சொல்லுகிறாரு அல்லது நான் நினைக்கிறேன் இவர் ஞானின்னு ஸோ அதுக்கும் அவர் ஞானிங்கிறதுக்கும் ஒரு நிரூபணம் எனக்கு கிடையாது நான் நினைக்கிறேன் அவர் ஞானின்னு அப்புறம் அவருக்கு தான் தெரியும் அவர் ஞானியா இல்லையா ஆனால் ஒரு விஷயம் என்னால் பார்க்க முடியும் என்ன அவர் வந்து மனம் அலைக்கழிக்கப்படாமல் இருக்கிறார் அந்த பலன் எனக்கு பிடித்திருக்கிறது கரெக்ட் இதுதான் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச பலன் அவர் வந்து மனசு வந்து காய்ச்சல் இல்லை மனசுல காய்ச்சல் இல்லை அவர் வந்து வருத்தப்படுறது இல்லை கவலைகளோட இல்லை எனக்கும் அந்த நிலை பிடிச்சிருக்கு நான் அந்த நிலையை நோக்கி போறேன் இது கண்ணுக்கு தெரிஞ்ச பலன் ஸோ இது நிர்முக்தாக இந்த மோகத்திலிருந்து விடுபட்டு விட்டார் துந்துவ மோகத்திலிருந்து விடுபட்டு விட்டார் தன் மனம் அலைக்கழிக்கப்படாதவனாக இருக்கிறான் இதுவே பெரிய பலன் அதுக்கப்புறம் பிறவி இருக்கா இல்லையாங்கிறது கூட பிரச்சனை இல்லை ஒருவேளை பிறந்தா கூட இந்த மாதிரி வளர்ந்துட்டா பிரச்சனையே இல்லை பிறவி இருந்தா கூட இந்த முக்தி அடைந்தவனாக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை முக்தி இல்லாம பிறந்தாலும் பிரச்சனை முக்தி இல்லாம பிறக்காம இருந்தாலும் பிரச்சனை அப்புறம் எங்கேயா பிசாசா இருந்துட்டு கஷ்டப்பட்டு இருப்பான் ஸோ சாஸ்திரம் கொடுக்குற கேரண்டி எதுக்குன்னா முக்திக்கு தான் கொடுக்கிறது இந்த மன ஃப்ரீடத்திற்கு தான் கொடுக்கிறது அப்புறம் ஆசை காட்டுற வார்த்தைகள் இருக்கு அதெல்லாம் உண்மையோ இல்லையோ நமக்கு தெரியாது நிருப்பணம் இல்லை என்ன திரும்ப பிறக்க மாட்டேங்கிறதெல்லாம் சாஸ்திரம் சொல்லுது நானும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா யாரு கேட்டா ஆனா உண்மையா தான் இருக்கும் லாஜிக்கெல்லாம் வச்சு பார்த்தா உண்மையா தான் இருக்கும் மறுபிறவிங்கிறது உண்மை அதனால ஞானிங்கிறது திரும்ப பிறக்க மாட்டாரு திரும்ப பிறக்காம இருக்கிறது கூட அப்புறம் இப்ப நான் நிம்மதியா இருக்கேன்னா அதுக்கு சொல்லுங்க சார்னா அது நிச்சயமா நிம்மதியா இருப்ப அது நிர்முக்தனாக இருப்பாய் அதனால இருந்தும் நீ விடுபடுகிறாய் நிகழ்பிறவியிலும் உன் மனம் வாட்டியெடுக்கப்படும் நிலையிலிருந்து விடுபடுகிறாய் இது கைமேல் புலன் கண்முன்னால் புலன் அப்படி நிர்முக்தர்களாக ஆகிறார்கள் அப்போ இந்த பாப்ப கர்மங்களை தவிர்த்தவர்கள் குறைத்தவர்கள் புண்ணிய கர்மங்களில் ஈடுபாட்டை காட்டுபவர்கள் விரும்புபவர்கள் அவர்கள் திருடவிரத்தாக அவர்கள் திருடவிரத இதில் திருடத்துடன் உறுதியுடன் இருப்பவர்கள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் என்ன செய்றாங்க தே மாம் பஜன் தே என்னையே பஜிக்கிறார்கள் என்னையே எங்கும் புகழ்ந்து பார்க்கிறார்கள் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்திலும் அவர்கள் என்ன ஆகுறாங்க துவந்துவ மோக நிர்முக்தாக துவந்துவ மோகத்திலிருந்து விடுபட்டவர்களாக ஆகிறார்கள் விடுபட்டு விடுகிறார்கள் பொருள் படிக்கலாம் ஆனால் ஆனால் பயன் கருதாது பயன் கருதாது <laughs> சிறந்த செயல்களை சிறந்த செயல்களை புரிகின்ற புரிகின்ற எந்த மனிதர்களுடைய எந்த மனிதர்களுடைய பாவம் நசிந்து விட்டதோ நசிந்து விட்டதோ அந்த விருப்பு வெறுப்புகளால் உண்டாகின்ற இரட்டைகள் வடிவான இரட்டைகள் வடிவான மயக்கத்திலிருந்து விடுபட்ட உறுதியான நிச்சயத்துடன் கூடிய பக்தர்கள் என்னை எல்லா வழி வகைகளிலும் வழிபடுகிறார்கள் இதுக்கு தான் இது என்னன்னே புரியல சரி இது தமிழில் இருக்க நல்லா இருக்கு படி புரியலன்னா இதுக்கும் மேலே சொன்ன விஷயம் சொன்ன விஷயத்துக்கு இந்த படித்து புரிஞ்சுக்கிற விஷயத்துக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட் என்னமோ சொல்லு என்னமோ சொல்ல வராது என்னன்னு எனக்கு இன்னும் புரியல ஜென்ரலா பயிர் தராத சிறந்த செயல்களைன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் சாதாரண வார்த்தையாக போயிடுச்சு ரைட்டு எந்த மனிதர்களுடைய பாவம் நசிந்து விட்டதோ வந்து மக்களுக்கு அவ்வளோ தெரியாது சரி ரைட்டு येषां त्वन्तगतं पापम् येषां त्वन्तगतं त्वन्तगतं पापं जनानां जनानां पुण्यकर्मणां पुण्यकर्मणां ते द्वन्द्व ते द्वन्द्व मोहनिर्मुक्ताः मोहनिर्मुक्ताः भजन्ते मां भजन्ते मां दृढ गताः அவ்வளோதான் இன்னும் ஒரு ஸ்லோகம் பண்ணிடுவோம் பண்ணிடலாம்ல இன்னொன்று ரெண்டு ரெண்டு இருக்குங்களா ஓ முடிச்சிடலாம் அது ஈஸியாக ஜ ஜரா மரண மரண மோக்ஷாய மோக்ஷாய இருபத்தி ஒம்பது ஜரா மரண ஜரா மரண मोक्षाय मोक्षाय माम माम आश्रित्य आश्रित्य माम आश्रित्य माम आश्रित्य यतन्ति यतन्ति ये यतन्ति ये यतन्ति ये जरा मरण जरा मरण मोक्षाय मोक्षाय माम् आश्रित्य माम् आश्रित्य यतन्ति ये यतन्ति ये ते ते ब्रह्म ब्रह्म ते ब्रह्म ते ब्रह्म तद् तद् विदुः विदुः तद् तद्विदुः ते ब्रह्म ते ब्रह्म तद्विदुः तद्विदुः कृत्स्नं कृत्स्नं कृत्स्नं कृत्स्नम् अध्यात्मम् अध्यात्मम् ते ब्रह्म ते ब्रह्म तद्विदुः तद्विदुः कृत्स्नं कृत्स्नम् अध्यात्मम् अध्यात्मम् कर्म कर्म च च कर्म च कर्म च अखिलम अखिलम कर्म च अखिलम कर्म च अखिलम अध्यात्मं कर्म अध्यात्म कर्म च अखिलम च अखिलम ते ब्रह्म ते ब्रह्म तत्विदुः कृत्स्नम् तत्विदुः कृष्णं कृत्स्नम् कृष्णम् अध्यात्मम् अध्यात्मम् कर्म च कर्म च அகிலம் अखिलम् இதுல வந்து கிருத்ஸ்னம் கிரு இத்து இஸ்னம் कृत्स्नम् ம், கிருஷ்ணம்னு படிச்சா அர்த்தம் வேற இது கிருத்ஸ்னம் அது ஒரு கிருத்ஸ்னம். எத்து ஒளிஞ்சிட்டு இருக்கு கிருத்ஸ்னம் அப்படி படிக்கும் ஓகே ஏ கடைசி வார்த்தை ஒன்றாவது புரியல ஏ யாரெல்லாம் மேல சொன்னார்ல ஏஷாம் அதே மாதிரி தான் ஏ ஏஷாம்னா யா எவர்களுடைய ஏன எவரெல்லாம் யாரெல்லாம் எத்தந்தி எத்து அப்படின்னா டு புட் எஃபர்ட் முயற்சி எடுத்தல் எத்தனம் தமிழில் எங்கேயும் வருது பிரயத்தனம் பண்ணுறையா பிரயத்தனம் பிரயத்தனம்ங்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிலை எத்தனம் எத்தனம்ங்கிறதுக்கு முன்னாடி உள்ள நிலை எத் எத்துனா முயற்சி அப்படி அந்த எத்து தான் பிரயத்தனம்னா முயற்சி நவுன் எத்தந்தின்னா வேர்பு முயற்சிக்கிறார்கள் அப்படி ஏ எத்தந்தி எவர்களெல்லாம் முயற்சிக்கிறார்களோ எவரெல்லாம் முயற்சி போடுகிறார்களோ எப்படி முயற்சி போடுகிறார்கள் எதற்காக முயற்சி போடுகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி பதில் சொல்றாரு எவரெல்லாம் முயற்சி போடுகிறார்களோ எதுக்கு சார் ஜரா மரண மோக்ஷாய மோக்ஷத்திற்காக முயற்சி போடுகிறார்கள் மோக்ஷம் என்ன விடுதலைக்காக முயற்சி போடுகிறார்கள் விடுபட முயற்சி போடுகிறார்கள் எஃபர்ட் போடுகிறார்கள் எதிலிருந்து விடுபட முயற்சி எடுக்கிறார்கள் சார் மேலே சொல்லப்பட்ட துயரங்களிலிருந்து விடுபட முயற்சி இருக்கிறார்கள் துந்து மோகத்திலிருந்து விடுபட முயற்சி எடுக்கிறார்கள் அப்படி துந்து மோகத்திலிருந்து விடுபடுறதுக்கு எப்படி முயற்சி எடுக்கிறதுன்னு தெரியாது ஏன்னா அது ரொம்ப சட்டில் ரொம்ப சூக்மமான விஷயங்கிறதுனால அதுக்கு யாரும் முயற்சி போட முடியாதுங்கிறது இயல்பான ஒரு கேள்வி அப்போ அதுக்கு முயற்சி போடுறதுக்கு பதிலாக அது கஷ்டம் சூக்ம பார்வைக்கு அப்போ ஒருத்தர் முயற்சி எங்க போட்டா போதும் அந்த பலன் வரும் அப்படின்னா ஜரா மரண மோக்ஷாய சாதாரண ஒரு மனிதன் அந்த தொந்து முகத்திலிருந்து விடுபடணுங்கிறதுக்காக முக்திக்காக முதல்ல முயற்சி எடுக்க மாட்டான் அவன் முயற்சி எங்கேருந்து தெரியல எடுப்பாங்க சாதாரணமா இருக்கிறவங்க ஜரா மரணத்திலிருந்து விடுபட தான் முயற்சி எடுக்கிறான் அப்படின்னா சும்மா குழந்தைக்கு சாக்லேட் காட்டி ஒரு உயர்ந்த விஷயத்த செய்ய வைக்கிற மாதிரி காக்காயை காட்டி புறாவை காட்டி சாப்பாடை ஊட்டுற மாதிரி சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா முதல்ல ஜரா மரணத்திலிருந்து நீ விடுபட முடியும் தெரியுமா அப்படின்னு தான் ஆரம்பிக்குது ஜரானா என்னன்னா வயோதிகத்தன்மை ஓல்டேஜ் மரணம்னா நமக்கு தெரியும் நல்லா தெரிஞ்சது இறப்பு அழிந்து போங்க அப்பா இந்த சாஸ்திரத்தை படிக்க படிக்க நீ மரணமற்ற நிலையை அடையலாம் தெரியுமா அப்படிங்குறது அப்படியா அது என்ன சார் ஞானம் அடைஞ்சா மரணம் இல்லாத நிலையை அடையலாம் அப்படியா அப்படின்னா அது எனக்கு வேண்டும் அப்படிங்கிற சாக்லேட் அவ்வளோ அப்புறம் இன்னொன்னு நீ என்றும் இளமையோட இருப்ப அப்படியா நிஜமா முடியுமா முடியும் <laughs> அப்படி ஸோ இதெல்லாம் இந்த கவர்ச்சி வாக்கியங்கள்லாம் கேட்டு அவன் என்ன பண்றான்னா அப்படின்னா நான் அதுக்கு வரேன் சார் அப்படிங்கிறான் சாதாரணமா ஒருத்தர் எதுக்கு சொன்ன விருப்பம் விரும்புறன்னா இளமை என்றும் இளமை வயோதிகமும் வராது அல்லது வயோதிக தொல்லை உனக்கு வராது வயோதிக பருவத்தில் அப்படி இருக்க முடியுமா சார் நிச்சயமா முடியும் என்ன சார் அதுக்கு தான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன் நல்ல அமௌண்ட் வரும்னு சொல்றாங்களே அமௌண்ட் வந்தாலும் நிம்மதியாக இருந்துட முடியாது அப்போ நிம்மதியாக இருக்கணும்னா என்ன சார் செய்யறது அப்படின்னா இந்த ஞானம் இருந்தால் நீ மரணம் வரைக்கும் நிம்மதியா இருப்ப வயோதிக வயோதிக காலத்தில் வயோதிக பிரச்சனைகள் வரும் அச்சோ நான் ரொம்ப கஷ்டப்படுவேனே சார்னா உனக்கு மன கஷ்டம் இருக்காது உடல் கஷ்டம் அது விதியினால் வர்றது வரும் ஆனால் மன கஷ்டங்கிறது துளி கூட வராது கேரண்டி அப்புறம் மன கஷ்டம் உள்ளவர்கள் என்ன பண்றாங்கன்னா உடல் சௌகரியங்கள் உடல் சௌகரியம்னா உடல் சார்ந்த சௌகரியங்கள் வீடோ ஒரு வண்டி வாகனமோ ஒரு உட்கார சேரோ ஒரு பொழுதுபோக்கு டிவியோ சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல சாப்பாடோ இதெல்லாம் இருந்தால் கூட இந்த உலகத்தை பார்த்து குடும்பத்தை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து தன் உடலில் வந்த மூப்பை பார்த்து கவலை வருத்தம் டென்ஷன்லயே என்ன பண்றாங்கன்னா நோய் நொடிகளையும் பிரச்சனைகளையும் அதிகம் பண்ணிடுறான் அவன் இருக்கிற சௌகரியத்துலேயே இழந்து போயிடும் அப்புறம் என்னென்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியது அதனால பிரச்சனை வருது நான் ஒன்று உன் கூட இருக்க மாட்டேன்னு பிரிஞ்சு போக வேண்டியது அப்போ என்ன வந்து அப்போ அசௌகரியம் இன்னும் அதிகமாயிடுது இருக்கிற சௌகரியம் இன்னும் போகுது ஏதாவது ஒன்று கெடுக்க ஒன்று பேச போய் அது என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே என்ன சும்மா இருந்த சங்கம் ஊதி கெடுத்தாங்க அம்பாங்க அது மாதிரி சும்மா இருக்க முடியாம செவனேன்னு இருந்த பிரச்சனையும் இவங்க ஏதாவது ஊதி பெருசு பண்ணி இன்னும் சிக்கலில் போய் மாட்ட வேண்டியது இதெல்லாம் எதனால் வர பிரச்சனை வயோதிகத்தினால் வர்றது இந்த பெருசுக்கு சும்மா இருக்க முடியல அதிகம் பேசி பிரச்சனையை அதிகமாக்கிடுச்சு சார் அப்படின்னா அப்போ என்ன மூப்பு வரும்பொழுது மூப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது இயற்கை பிரச்சனை ஒன்று அப்புறம் செயற்கை பிரச்சனை ஒன்று எல்லாம் சேர்ந்து அவருக்கு இன்னும் கஷ்டமாகுது அந்த இன்னும் அதிகமான கஷ்டத்தினால இன்னும் மனவேதனை இன்னும் மனவேதனைனால இன்னும் ஒரு வார்த்தை அந்த வார்த்தையினால இன்னும் ஒரு பிரச்சனை அப்புறம் அதனால இன்னும் மன கஷ்டம் அப்புறம் அதனால இன்னும் ஒரு வார்த்தை புலம்பல் அதனால இன்னும் பிரச்சனை இது இப்படியே ஒண்ணுக்கு ஒண்ணு உதவி பண்ணி ஐயா கடைசியா டிக்கெட் வாங்கும் பொழுது அமோகமா வருத்தம் வேதனையோட டிக்கெட் வாங்கிட்டு போறாரு மற்றவங்களும் சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கிறாங்க அப்பா நல்ல வேலை போயிட்டாரு ஸோ இதுதான் இதுல இருந்து விடுபடணும் ஒருத்தர் அப்போ நம்ம சிறுவர்களுக்கு இதை காட்ட முடியும் ஸோ ஒரு விதத்தில் பெருசுகளோட இருக்கிறது குழந்தைகளுக்கு இது நல்லது இதை பார்த்து பார்த்து புத்தி இருந்தால் அலர்ட் ஆகிப்பான் ஐயோ நம்மளும் வயசான காலத்தில் இப்படி ஆகிட்டோம்னா எல்லாரும் இருக்கிற மாதிரி நிலைமை வருமே அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுடா சாமி வயசும் ஆகக்கூடாது வயசாகலாம் இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார் அப்படின்னு ஒருத்தனுக்கு புத்திசாலித்தனத்தினால் கேள்வி வந்தால் அவனுக்கு இது பதில் ஆமாம் உன்னால் இந்த வயோதிக இஷ்யூஸ் எல்லாவற்றிலிருந்தும் விடுபட முடியும் சார் அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னு புத்திசாலி சொல்றான் புத்தி இல்லாத என்ன சொல்ற ஆமா இன்னைக்கு உள்ள பிரச்சனையை விட்டுட்டாலும் நாளைக்கு வயசான பிறகு நிம்மதியா இருக்கணுமாமா அப்படிங்கிறான் சரி நீ பேசுறது பேச்சு நியாயம் தான் அப்புறம் நீ இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறேன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் எனக்கு என்ன நடக்கணும்னு இப்பயே நீ திங்க் பண்ணுற அது அன்னைக்கு என்னென்னா அன்னைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்புறம் வயசான காலத்தில் நான் நல்லா இருக்கணும் என் பிள்ளைய காப்பாற்றினா அவன் என்னை காப்பாற்றுவாங்கிறது எதுக்கு பிள்ளைய பெற்றுட்டு காப்பாற்றுற அப்போ நாளைக்கு எனக்கு முடியாமல் போனால் அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்கிற உணர்ச்சி உனக்குள்ள இருக்குல்ல ஏன் அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மைண்டை கொண்டு போய் எதுக்கப்புறம் குழந்தைய கொடுத்து பேத்துக்கிட்டு அவனுக்கு ரெண்டு சோறு போடுற இட்லி விட்டுற எதுக்கு நாளைய பிரச்சனை நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு போக வேண்டியதுன்னு அதே போல் அது இன்சூரன்ஸும் குழந்தை பெற்றுக்கிறது அதே போல் நீ என்ன பண்ணுற இன்னொரு அமௌண்ட்டை டெபாசிட்டில் போட்டு வச்சுக்கிட்டே வர ஏன் எதிர்காலத்தில் முடியாமல் போன பிறகு ஒரு அரிசி பருப்பு வாங்க வேணும் சம்பாதிக்க முடியலனாலும் அரிசி பருப்பு தேவைப்படும் ஒரு நோய் வந்தால் மருந்து வாங்க காசு வேணும் அதுக்காக நான் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டே வரேன் சார் ஏ இன்னைக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணப்பா அதுக்கே நீ எதிர்காலத்தை பற்றி இப்போ கவலைப்படுற அப்புறம் இன்னொன்று இன்னொன்று என்ன பண்ணுற எதிர்காலத்துக்காக இந்த மாதிரி அப்புறம் அடுத்த ஆர்குமெண்ட் என்னன்னா சம்பளம் வாங்க என்னைக்கு சம்பளம் வாங்குற எனக்கு கரெக்டாக ஒன்றாம் தேதி தான் ஒன்றாம் தேதி சம்பளம் வந்துடும் சார் சரி எப்போ செலவு பண்ணி முடிப்பேன் நான் எப்படியாவது எடுத்து எடுத்து பறிச்சு முப்பது முப்பத்தொன்று வரைக்கும் நான் வச்சிருவேன் சார் அவன் விடமாட்டா பத்து நாளில் முடிச்சிருவா ஆனால் அவளுக்கு தெரியாமலே வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு வச்சு எப்படியாவது முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் நான் எடுத்து பிடிச்சிருவேன் சார் ஏன் எடுத்து பிடிக்கிற என்ன சார் செய்ய போறீங்க ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்கினா ஒன்னாம் தேதியை முடிச்சிட வேண்டியது தானே இனியே ரெண்டாம் தேதிக்கு வச்சுக்கிட்டு இருக்க ஒன்னாம் தேதி என்ஜாய் சார் லைஃப்பை என்ஜாய் பண்ணு சார் ஒன்னாம் தேதி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணியாச்சுன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் வண்டி ஓட்டணும் அது ஏய் முப்பதாம் தேதி என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம்ப்பா ரெண்டாம் தேதி என்னங்கிறத ரெண்டாம் தேதி பார்த்துக்கலாம் ஒன்னாம் தேதி பணம் வந்து ஒன்னாம் தேதியை முடிச்சுடுது எல்லாம் நீ ஒத்துக்க தயாரா இதெல்லாம் நீ கிறுக்குத்தனம் அப்போ நாளைய தேதியை பத்தி ரெண்டாம் தேதியை பத்தி மூணாம் தேதியை பத்தி எட்டாம் தேதி பத்தி இருபத்தஞ்சாம் தேதி பத்தி முப்பதாம் தேதியை பத்தி முப்பத்தொன்னாம் தேதி ராத்திரி வரைக்கும் அடுத்து ஒன்றாம் தேதி காலையில பத்து மணி வரைக்கும் உள்ளதை பத்தி இப்படி திட்டம் போகிறது நியாயம்னா அப்போ வயோதிகத்தை பத்தி இப்ப யோசிக்கிறது நியாயம்தான் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு ஒரு நேரத்திலையும் அந்தந்த நிமிடம் நம் முன்னால் வந்து பூதம் மாதிரி நிற்குது எதிர்காலத்தை பார்க்க விடாமல் பண்ணுது ஆனால் நம்ம அப்படி கூட எதிர்காலத்தையும் சேர்த்து தான் திட்டம் போடணும் அவன் தான் புத்திசாலி ஆனால் நீ என்ன பொருள் ரீதியாக திட்டம் போடுற எதிர்காலத்தை உடல் ரீதியாக திட்டம் போடுற என்ன சௌகரியம் வீடு அது இதெல்லாம் சரியா இருக்கா ஹெல்த் நல்லா இருக்குமா எதிர்காலத்தில் அது பார்க்குற மன ரீதியாகவும் நான் சௌகரியமா இருக்கணும்னு திட்டம் போடுறதுக்கு மறந்துடுறேன் அது வேணும் இல்லைன்னா இந்த உலகத்துல நிம்மதியாக போக முடியாது இல்லைன்னா நீ என்ன பண்ற காலத்தை குறை சொல்ற அந்த காலத்துல நாங்களாம் படிக்கும்போது நாங்கெல்லாம் நடந்து தான் ஸ்கூலுக்கு போனோம் அன்னைக்கு ஏது ஆட்டோ அன்னைக்கு அவன் பஸ் விட்டான் என்னைக்கு சைக்கிள் இருந்தது நடந்து தான் போனோம் எங்க அப்பா செருப்பு கூட வாங்கி தர மாட்டாரு சார் இந்த வெயிலில் செருப்பு இல்லாமல் ஸ்கூலுக்கு போவோம் சார் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் மதிய சாப்பாட்டுக்கு பில் அடிப்பாங்க மதிய சாப்பாட்டுக்கு நாங்கள் வருவோம் செருப்பு போடாமல் வீட்டுக்கு வருவோம் அப்படியே அனல் கக்கும் கால் நடந்து வந்தோம்னா ஐயோ முடியாதுவோம் இந்த அனல்லேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக எங்கள் அப்பாட்ட செருப்பு கேட்டால் வாங்கி தர மாட்டார் அன்னைக்கு எங்கே காசு அவர் சம்பாதிச்சதே மாதத்துக்கு பத்து ரூபா சம்பாதிப்பார் அதை வச்சுட்டு குடும்பம் நடத்துவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சார் இப்படி இன்னைக்கு பாரு இந்த பசங்கள்லாம் ஆகும்னா பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறிட்டாங்கன்னா இல்லை இல்லை ஸ்கூல் பஸ்ஸில் தான் நான் போவோம் வீட்டு கேட்லேருந்து தான் ஏறுவாங்கிறா குழந்தை எதையாவது எதையாவது சொல்லிட்டு எதையாவது நினச்சி வருத்தப்படுங்க எதையாவது பேசி வருத்தப்படுங்க எதையாவது பார்த்து வருத்தப்படுங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா இதுதான் இது முன்னாடியே இதுக்கும் ஒரு டெபாசிட் போட்டு வைக்கணும் முன்னாடியே மைண்டில் இந்த ஞானத்தை டெபாசிட் பண்ணியாச்சுன்னா நம்மளால ஈஸியாக ஈஸ்வரா இது நியத்திகள் இப்படி தான் இருக்கும் யுக தர்மம் கால தர்மம் தேச தர்மம் இது இப்படி தான் இருக்கும் அன்னைக்கு என் காலத்தில் தப்பு நடக்கல இன்னைக்கு இந்த காலத்துலையும் தப்பு நடக்கல வியாசர் காலத்துலேயும் ஒன்றும் கெட்டு போகல இந்த காலத்துலேயும் ஒன்றும் கெட்டு போகல சார் கலியுகம் ரொம்ப கெட்டு போச்சு ஏ கலியுகம்னா கெட்டுதாப்பா போயிருக்கும் அதுக்கு பேர் தான் கலியுகம் புரியுதா ஐயா ஏன் உனக்கு என்ன காலில் கண்ணே இல்லைன்னா என்ன சார் பேசுனீங்க உன் காலில் பாரு ஐயையோ என்ன உன் கால் இப்படி இருக்கு என்ன சார் என் காலுக்கு என்ன பிரச்சனை கண்ணே இல்லை உன் இல்லைன்னா முடியே இல்லை உன் காலில் ஐயையன்னா ஏ சார் என் கால் தான் இப்படி சார் கால் தான் கண்ணு இருக்காது முடி இருக்காது அதுக்கு பேர் தான் சார் கால் அப்படி தான் கலியுகம் கரெக்டாக கலியுகம்னா இப்படி தான் இருக்கும் அப்புறம் என்ன கலியுகம் கெட்டு போச்சுன்னு கலியுகம் நல்லா இருக்கு கலியுகம் கலியுக இப்படி நல்லா இருக்கு அமோகமாக இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் கால் காலினுடைய அழகோடு இருந்தால் போதும் தலையோட அழகு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கலியுகம்னா இப்படி தான் இருக்கும் என்ஜாய் ராஜா என்ஜாய் அதாவது புரிஞ்சுக்கணும் இல்லை எப்படி புரிஞ்சுக்கணும்னா அதாவது சத்தியுகத்தில் எல்லாரும் நல்லவனாக இருந்தான் உண்மை கலியுகம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா சத்திய யுகத்திலே நல்லவனாக இருந்தது தான் காரணம் சத்தியுகத்தில் அவனுக்கு ஆசைகள்லாம் உண்டு பல விஷயத்தில் ஆனால் அவன் என்ன தெரியுங்களா பண்ணா சே விடு ஏன் தேவையில்லாத ஆசை சரி அவனே சாமியவே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் இவளை நினைக்கிறதுக்கு சாமியை நினைக்கலாம் இவன் அப்போ ரொம்ப ரொம்ப நல்லவராக இருந்தார் நினைக்க வேண்டிய தேவை இருந்தது இவன் என்ன பண்ணான்னா அதை தூக்கி எறிஞ்சார் அப்படி கோடிக்கணக்கான பிறவிகள் அதுவும் சத்தியுகங்கிறது கலியுகம் போல நாலு மடங்கு காலம் அப்படின்னா என்ன அவ்வளோ காலம் இவன் என்ன பண்ணா கோடிக்கணக்கான பிறர்களில் எத்தனையோ ஆசைகள் தான் தூக்கி எறிஞ்சு தூக்கி எறிஞ்சு தூக்கி எறிஞ்சு தூக்கி எறிஞ்சு தூக்கி எறிஞ்சு தூக்கி எறிஞ்சு கட்டுக்காமல் இருந்து கட்டுக்காமல் இருந்து இந்த லூசி எப்போ தான் என்னை திரும்பி பார்க்கும்போது தெரியல நானும் எல்லாம் பண்ணி பண்ணி பார்க்குறேன் சி இதே கல்யாணம் பண்ணி செவனே நான் பிறந்து போய் சாமியாராக இருந்தான் ஸோ அன்னைக்கு சம்பாதிச்ச பாவம் இதெல்லாம் பாவம் ஸோ அன்னைக்கு சம்பாதிச்ச பாவம் ஸோ இப்போ என்னாச்சுன்னா இப்போ தான் அதெல்லாம் அப்போ அனுபவிக்க முடியாது அது அதுக்கான விபத்துக்காக வெயிட்டிங் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துருந்து கையில் வந்ததும் எல்லாம் வெடிக்குது ஏன்னா இப்போதான் வாய்ப்பு அனுபவி ராஜா அனுபவி இதை விட்டா வேற அப்புறம் திரும்ப சத்தியுகம் வந்துடும் ஏய் சரி கொஞ்சம் டைம் பொறுமையா இருக்குன்னு பார்த்தா அதுவும் கிடையாது சத்தியுகத்துல கால்வாசி நேரம் தான் கழிவுகம் வேற ஏய் டைம் முடிய போகுதா சீன் மாத்த போறாரு அவரு வேற அதுக்குள்ள எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி போல ஸோ அன்னைக்கு அனுபவிச்ச அந்த சிரமங்கள் இயலாமைகள் அதெல்லாம் முடங்கி கிடக்கு அக்கௌண்ட்ல அதெல்லாம் ஒரு நாள் வெடி வெடிக்கும் நீங்கள் சொல்கிறது நான் உண்மை புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த யுக திரும்பங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நம்ம பெரிய ஃப்ரீடம் அதாவது என்னெல்லாம் இன்றைக்கி வருதோ இதெல்லாம் எல்லாரும் வச்சுருந்த ஆசை இது புரிஞ்சு எல்லாருமே வச்சுருந்த ஆசை இப்போ உதாரணமாக இன்னைக்கு மோசமான சினிமா வருது சார் காலமே கெட்டு போச்சு மோசமான சினிமா வருதுன்னு உனக்கு எப்படி தெரியும் என்னால் பார்க்கல நீ ஏன் பார்த்தேன் நீ ஏன் பார்த்த அதான் போடுறான்னு அவன் போட்டு போறான் நீ ஏன் பார்த்த என்ன சார் பண்றது எதையாவது பார்க்க புரியுதுல்ல அப்ப நீ ஒரு ஆசையோட வந்த என்ன இந்த மோசமான காட்சிகளை முன்னாடி யுகத்துல பார்க்க முடியாம நீ வருத்தத்துல இருந்த பார்த்தா அவரு என்ன நினைச்சுப்பாரு இவரு என்ன நினைச்சுப்பாரு சிவர் என்ன நினைச்சுப்பாரோ அப்புறம் பார்த்தா அவரு திட்டுறாரு இவரு திட்டுறாரு அதனால சரி போ விட்டு போ அது கடந்துட்டு போகுது உள்ளுக்குள்ள ஆசை இருந்தா கூட நீ வெளிக்காட்டிக்காம இருந்துட்ட இப்ப என்னாச்சு நீ இன்னைக்கு இன்னைக்கு டிவி பார்த்தா யாரும் தப்பே சொல்றது இல்லை இன்னைக்கு என்ன அங்கீகரிக்கப்பட்டாச்சு எந்த காட்சியெல்லாம் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப மோசமோ அந்த காட்சியெல்லாம் இன்னைக்கு என்ன எதுக்கு நீ அன்னைக்கு இடையில வச்சுக்கிட்டு இருந்த நீ உட்காந்து பாரு ராஜா பாரு கலியுகம் உனக்கு பர்மிஷன் கொடு பர்மிஷன் கொடு அப்போ நியூஸ் பேப்பர் எல்லாம் எதெல்லாம் நீ அன்னைக்கு மோசம் மோசம் அப்படின்னு அனுபவிக்க ஆசை இருந்தாலும் நீ ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருந்தியோ இன்னைக்கு you are free enough to enjoy அன்னைக்கு நல்லவனா இருக்கும்போது சே இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது செவனே ஏதாவது திருட்டு வேலை பண்ணி ஈஸியாக வாழ்ந்துட்டு போயிடும் போல இருக்கு அதெல்லாம் செஞ்சால் இவங்கள்ட்ட கெட்ட பேர் தாங்க ஊரில் கெட்ட பேர் சொந்தக்காரங்கள்ட்ட கெட்ட பேர் அதுக்கு மேலே இந்த லூஸ் இருக்காளே இவ அதுக்கு மேலே அப்படி என்னத்துக்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறா நம்ம கொஞ்சம் யார் நல்லபடியாக அனுபவிக்கணும்னா முடியுதா அப்படின்னு ஆசைப்பட்டு வச்சேன் அப்புறம் என்ன அது போல எத்தனை பேர்களை நீ ஆசைப்பட்டியோ தெரியல அந்த ஆசையெல்லாம் இன்னைக்கு மந்திரியா போகிறது பூர்த்தி ஆகும் திருடு ராஜ திருடு நீ என்ன திருடுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆசை தீர திருடு உனக்கு என்ன திருடி சாப்பாட்டுக்கு தூங்குறதுக்கு தான் நீ சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்ட வீடு கவலையா நீ ஆயிரம் தலைமுறைக்கு சம்பாதிச்சுப்பார் ஆயிரம் கோடி சம்பாதிச்சுப்பார் உனக்கு அந்த வெறி தீர்ற வரைக்கும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு அந்த ஆசை தீர்ந்து நீ டிக்கெட் எடுத்துட்டு வா பொறுமை சார் கொள்ளையடிச்சா ஒன்றும் பிரச்சனை வராது என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லை கொள்ளையடி இல்லை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க எவையே ஏன் சொல்றது உன்னை சுற்றி எல்லாமே திருட்டு பசங்களை தான் இருப்பாங்க கவலைப்படாத கொஞ்சம் அதிகம் திருடுறது கொஞ்சம் திருடுறதுன்னு தான் வேறுபாடு இருக்குமே தவிர எல்லாம் திருட்டு பசங்க தான் ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் குற்றம் இருக்காது சார் கண்டுபிடிச்சா ஏதோ கொண்டு நின்று போட்டுற மாட்டாங்க எவன் கொள்றது கொள்றவன் கொள்றதுக்கே இருக்கிற எவன் இருப்பான் எல்லாமே திருட்டு பசங்க தான் அதிகமான ரெண்டு திட்டு திட்டு போடுவா ரெண்டு மாசம் ஜெயிலில் போடுவோம் ஒன்றும் கவலைப்படாது சார் ஜெயிலில் போட்டான்னா கெட்ட பேர் ஆகிட்டு ஊரில் சொந்தக்காரங்களை தப்பாக பேசுவாங்க ஜெயிலில் போட்டால் கெட்ட பேரா ஜெயிலில் போயிட்டு வந்தாலே நீ பெருமையாக இருப்ப அப்போதான் உங்களை பார்த்தா இன்னும் ஊரில் உலகத்துல எல்லாம் பயப்படாது இவர் போய் ரெண்டு மாதம் எடுத்துட்டு வந்திருக்காரு ரெண்டு மாசமா எங்கள் சித்தப்பா ரெண்டு வருஷம் எடுத்துட்டு வந்திருக்காரு தெரியுமா ரெண்டு வருஷம் என்ன உங்க சித்தப்பா ரெண்டு வருஷம் இருந்தாரு ஆமா ஏய் யூஸ் சூப்பரா எங்க சித்தப்பா அஞ்சு வருஷம் இருந்தாரு ஒண்ணு தெரியுமா அஞ்சு வருஷத்துல அஞ்சு போலீஸை கொலை பண்ணியிருக்காரு அஞ்சு எஸ்ஐ கொலை பண்ணியிருக்காரு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அது தெரியுமா உனக்கு ஸோ இதுதான் பேருமா உனக்கு அதுவும் கிடைக்கும் கல்விபத்துல இப்போ ஒன்று கவலை எல்லாத்தையும் அதனால கெட்டு போச்சேன்னா ஒன்றும் கெட்டு போகல இவன் என்ன பண்றான்னா இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அடுத்த யுகம் வரும்போது அப்பா சாமி இதெல்லாம் அனுபவிச்சு தொலைச்சாச்சு போதும் இன்னும் கொஞ்ச நாள் நல்லவனா இருக்கலாம் இந்த பசங்களே நல்லவனாயிருவான் எல்லா அடுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீம் போவான் அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் போவான் இந்த எக்ஸ்ட்ரீம் போவான் இந்த எக்ஸ்ட்ரீம் போவான் இதில் ஒன்றும் கவலைப்படுறதுக்கு இல்லை ஆனால் இந்த யாத்திரையில் யாராவது எப்படி ரோட்டில் போயிட்டு இருக்கிறா எல்லாரும் ஓடிட்டு இருக்கான் யாருக்காவது பசிச்சதுன்னா அவனுக்கு ஒரு ஹோட்டல் கரெக்ட் அங்கே போகிறான் காசு கொடுக்குறா நிம்மதியாக சாப்பிட்டு போகிறான் அல்லது யாரோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா சாப்பிட்டு போகிறான் அப்படி இந்த யாத்திரை இப்படிதான் போயிட்டு இருக்கோம் எல்லாரும் சத்தியுகத்தில் நல்லவனா இருப்பான் கலியுகத்தில் கெட்டவனா இருப்பான் இடையில இருக்கிற யுகத்துல இடையில தான் இருப்பான் கொஞ்சம் நல்லாவும் கொஞ்சம் கெட்டான் இதுதான் இருப்பான் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படியே யுகத்துல நூற்றுக்கு நூறு நல்லவன்லாம் கிடையாது நூற்றுக்கு தொண்ணூத்தொம்போது நல்லவன் ஒரு சதவீதம் எல்லாருமே கெட்டவங்களா இருப்பாங்க ஒரு சதவீத மக்களும் கெட்டவங்களா இருப்பாங்க அப்படி ஒரு சதவீதமாவது இதெல்லாம் சரியான நம்பரும் இல்லை அப்படி ஒரு புத்து மதிப்பா அப்படி இருக்கும் அதே போல கலியுகம் வரும்பொழுதும் கிட்டத்தட்ட ஒரு சதவீதம் பேரு நல்லவங்களா இருப்பாங்க சும்மா கொஞ்சம் தொண்ணூத்தொம்பது சதவீத பேர் தான் கெட்டவங்களா இருப்பாங்க அந்த நல்லவங்களையும் பார்த்தா கிட்டத்தட்ட பார்த்தா ரொம்ப நல்லவங்களில் அவங்க தொண்ணூத்தொம்பது சதவீதம் நல்ல புத்தி இருக்கும் ஒரு சதவீதம் கெட்ட புத்தி இருக்கும் அதையும் ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் கெட்டவங்களையும் கூட ஒரு சதவீதம் நல்ல புத்தி இருக்கும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கெட்ட புத்தி இருக்கும் இப்படிதான் போகும் அப்புறம் இடையில இருக்கிறதெல்லாம் இடையில அப்படி வேறுபாடுகள் அப்புறம் அதே கலியுகம் போய் முடிஞ்சு சத்தியுகம் வரும்போது இது அப்படியே மாறிடும் தொண்ணூத்தொம்பது சதவீதம் நல்ல புத்தி வந்துக்கும் கெட்ட புத்திங்கிறது ஒரு சதவீதமும் குறைஞ்சது அதனால் நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை ஐயா அப்படின்னா உலகத்தை பற்றி கவலையே பட வேண்டாம் சார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் எதுக்கு இந்த பாடலாம் நடத்துறீங்க நான் வேற நடத்துகிறோம் எதுக்கு ஹோட்டல் இருக்கு எதுக்கு ஹோட்டல் இருக்கு பசிச்சவனு சொல்ல சொல்லுவாங்க அதுதான் பாடம் இந்த புத்தி யாருக்கு தேவையோ அவனுக்கு கொடுக்குறதுக்காக யாருக்கு ஞான பசி வந்திருக்கு யாருக்கு கேள்வி வந்திருக்கு அவனுக்கு பதில் தேவை என்ன ரோட்ல போறவங்க எல்லாரும் ஒரு ஹோட்டலுக்குள்ள குவியது அவன் நேரத்துக்கு அவன் வந்து சாப்பிட்றான் ஒரே நேரத்தில் குவிஞ்சா ஹோட்டலும் தாங்காது ஸோ அவன் நேரத்துக்கு வரும்பொழுது சாப்பாடு இருந்தால் சந்தோஷம் வருது சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு முடிந்தது சார் ஐயோ கடவுளே இந்த ஏரியாவோட ஹோட்டலே இல்லையே என்ன பண்ணுறது ஸோ இன்னைக்கு தண்ணி குடிச்சிட்டு போக வேண்டியதுதான் ஒரு வருத்தம் முடியும் அப்போ என்னன்னா இந்த ஞானப்பசி வர்றவனுக்கு இந்த ஞானத்தை கொடுத்தா அவனுக்கு ஒரு திருப்தி வருது கொடுக்கலன்னா கஷ்டம் வரும் அப்போ கொடுக்க முடியாது அவ்வளோதான் நம்ம புது புத்திசாலியாக இருந்து பொழைச்சிட்டு போகிறோம் அவ்வளோதான் அவன் வயிற்றுக்கு ஹோட்டல் இது அறிவு ஹோட்டல் கொடுத்துட்டு போக வேண்டியதான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வந்து இந்த ஞானத்தை அடைந்து மா பஜத்தை என்னை புரிந்து கொள்கிறார்கள் பிறகு துந்து முகத்திலிருந்து விடுபடுகிறார்கள் அப்போ இவங்க எதுக்காக வராங்க உள்ள வரும்போது ஹோட்டலுக்குன்னா ஜரா மரண மோட்சாய இதுக்காக தான் வருவாங்க அதுக்காக தான் இந்த ஆசை வார்த்தைகள் எல்லாம் முன்னாடி பெருமைக்கு உள்ளதாக இருந்தது இதெல்லாம் என்னன்னா ஒருத்தனை உள்ள வர வைக்கிறதுக்குள்ள ஆசை வார்த்தைகள் ஜராவிலிருந்து விடுபடுதல் அப்புறம் மரணத்திலிருந்து விடுபடுதல்ங்கிறது மரணமற்ற பெருநிலை இது மரணமில்லா பெருவாழ்வை அடையலாம் மோட்சம் அடைந்தல்ங்கிறதெல்லாம் உண்மையை சொல்லப்போனால் ஒரு ஆசை வார்த்தைகள் ஐயய்ய அப்படின்னா அதெல்லாம் பொய்யா சார் அது பொய் இல்லை அது ஏற்கனவே உண்மை ஏன்னா நீ ஞானம் அடையலைன்னாலும் எந்த ஜீவனும் உண்மையிலே மரணம் அடையிறதில்லை அதை வந்து இவர் ஒன்றும் புதுசாலாம் ஏற்படுத்துறதில்ல நீங்கள் தெரிஞ்சுக்கடா இதெல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க மரணம் இல்லாத நிலையெல்லாம் புதுசாலாம் ஒன்றும் கொடுக்கல சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா நீ மரணம் மற்றவங்கிறத காட்டுறது அவ்வளவுதான் நான் உனக்கு சாக்லேட் தரேன் சாக்லேட் தரேன்னு சொல்லி வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டியது அழைச்சிட்டு வந்துட்டு நீ சாக்லேட் தரேன்னு சொன்னி எங்க இருக்கு உன் சட்ட பைக்குள்ள கை விட்டு பாரு விட்டு பார்த்தா சாக்லேட் இருக்கு இதையே நீ முன்னாடியே சொல்லல உன்னை வர வைக்கிறதுக்காக தான் அப்படி ஏற்கனவே நீ மரணம் மற்றவன் தான் அதை காட்டுறதுக்காக வச்சுட்டு வருது அப்புறம் ஜராவில் இருந்து விடுதலை உனக்கு வயசாகாது வயசாகாதுன்னா வயசெல்லாம் ஆகாம இருக்காது வயசாகிறதுனால வரக்கூடிய மனப்பிரச்சனைகள் இருக்காது அவ்வளோதான் உடம்புக்கெல்லாம் இதெல்லாம் ஆகிட்டு தான் இருக்கும் நிறைய முடி வருவோம் அப்புறம் டிக்கெட் வாங்குவோம் பல்லு விடுவோம் காது போகும் ஒன்று ஒன்றா டிக்கெட் வாங்குவோம் கடைசியா இவனும் டிக்கெட் வாங்குவோம் இதெல்லாம் ஒன்றும் விடுபட முடியாது சும்மா சொல்றது தான் வந்து வாழ்க்கை பூரா இளமையா இருக்கலாம்னா மனசு இளமையாக இருக்கும் குழந்தை மாதிரி மனசாக இருக்கும் ஒன்றும் கவலைகள் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் படப்படப்பு இல்லாமல் இருக்கும் அதுவான உண்மை மனம் வந்து குழந்தை மாதிரி இருக்கும் அப்புறம் மரணமற்ற நிலைன்னா மரணம் அற்றவன்ங்கிறத புரிஞ்சுப்பான் அதுவும் உண்மை ஆனால் மீதி பேருக்கும் இவனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது அவங்களுக்கும் வந்து அஞ்ஞானத்தை உடையவர்கள் அஞ்ஞானிகளுக்கும் மரணமற்ற நிலை தான் ஆனால் அவனுக்கு அது தெரியாததுனால மிகப்பெரிய கவலைகள் தான் இது தெரிஞ்சதுனால மிகப்பெரிய சுதந்திரம் மிகப்பெரிய நிம்மதியில் இருக்காங்க அப்புறம் ஈஸியாக சொன்னாலும் புரியாது அவனுக்கு அப்போ சொல்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி அழைச்சிட்டு வர வேண்டியிருக்கு ஸோ அப்போ இதை என்ன சொல்கிறாருன்னா ஜரா மரண மோக்ஷாய ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா ஆரம்பத்தில் இந்த ஜரா மரணத்திலிருந்து விடுபடுறதுக்கு தான் உள்ளே வரும் உள்ளே வந்து என்ன ஆகுறான்னா திருட ஆகுறான் அப்புறம் மாம் பஜந்தே அப்புறம் துந்துவ மோக நிர்முக்தனாக ஆகிறான் இப்படின்னா ஆகிறான் அப்ப உள்ள வந்த பாயிண்ட தான் கட்டுறாரு ஜரா மரண மோட்சத்திற்காக ஒருவன் விரும்பி என்ன செய்யறான் மாம் ஆசிரித்திய மாம் என்னை ஆசிரித்திய பிடித்து கொண்டு உறுதியாக பற்றி கொண்டு என்னில் நிலை பெற்று மரம் பூமியில் நிலை பெற்றதை போல கப்பல் நங்கூரம் போட்டு நங்கூரம் பாய்ச்சி கரையில் நிலை பெற்றதை போல ஆலமரத்தைப் போல இந்த ஆசிரித்தியங்கிறதுக்கு நம்ம விளக்கம் முன்னாடி பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில் இந்த மரம் நிலை பெற்று பெற்றதை போலன்னு பார்த்துருக்கோம் அதே விளக்கம் தான் இது மாம் ஆசிரித்திய என்னில் நிலை பெற்று அல்லது என்னை உறுதியாக பற்றி கொண்டு எதந்தி முயற்சி எடுக்கிறார்கள் புட்ஸ் எஃபோர்ட் அதுதான் தவங்கள் அதாவது தபம் செய்கிறார்கள் அல்லது முயற்சி எடுக்கிறார்கள் எதற்காக முயற்சி எடுக்கிறார்கள் ஜரா மரணத்திற்கு ஜரா மரண மோட்சத்திற்காக முயற்சி எடுக்கிறார்கள் எப்படி முயற்சி எடுக்கிறார்கள் மாம் ஆசிரித்திய என்னை பற்றி கொண்டு முயற்சி எடுக்கிறார்கள் அப்போ என்னை பற்றாமல் ஜரா மரணத்திலிருந்து மோட்சம் அடைய ஏதாவது செஞ்சா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னன்னா பல பேர் சில லேகியம் கண்டுபிடிக்கிறேன்னு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவர் பல ஆயிரம் ரூபாய் இழந்திருக்கிறார் பல ஆயிரம்னா எத்தனையோ ஆயிரம் இழந்திருக்கிறார் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு லேகியம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு மூலிகை லேகியம் தயார் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறார் ஒரு வைத்தியர் அதை சாப்பிட்டா வயசாகாது அதை சாப்பிட்டா மரணம் அடைய மாட்டாங்க அப்படின்னு பட்டுக்கோட்டையில் ஒருத்தர் அப்படி சொல்லி எத்தனையோ பேர்கிட்ட காசு வாங்கி ஆனால் அவரை பொறுத்தளவு உண்மையிலேயே முயற்சி எடுக்கிறார் அவர் பணம் வாங்கிட்டு ஏமாத்தல அவர் எல்லாமே அவரும் அவர் பணத்தையும் போட்டு ஊரில் வாங்கின காசெல்லாம் போட்டு மூலிகையை மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சி பாக்குறாரு ஒரு ஒருத்தரையும் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டுபிடிச்சிருவோம் சார் டெக்னிக் இன்னும் கொஞ்ச நாளில் டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கோம் சார் சொல்லிக்கிட்டே இருக்கிறா எல்லா பசங்களும் படம் கொடுத்துக்கிட்டு பண்ணுங்க பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க என்னென்னா மூலிகையை சாப்பிட்டு நாங்கள் வயசாகாத சாப்பிட்டா மரணம் அடைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண இப்படி எத்தனையோ கேஸ் இருக்கு எத்தனையோ பேர் அந்த காலத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலத்துலயும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஈஸ்வராவை புரிஞ்சுக்கிட்டா அதெல்லாம் என்ன சார் மூலிகை சாப்பிட்டா போதும் சார் லேகியை சாப்பிட்டா போதும் சார் சோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவர் ஜாக்கிரதையா போட்டிருக்காரு அன்னைக்கே இருந்திருக்கு மாமா சிறுத்திய எதந்தி என்னை பற்றி கொண்டு முயற்சி எடுக்கணும் அவ்வளவுதான் என்னை பற்ற முயற்சி எடுத்தாலே போதும் மீதி எல்லாம் முயற்சியும் யாரும் ஒன்றும் செய்யறது இல்லை மீதி எல்லாம் உங்க விதினால என்ன செய்யுமோ அதை செஞ்சுக்க இட்லி சாப்பிடுறது தோசை சாப்பிட்றது குழந்தை குட்டியை காப்பாற்றுறதுலாம் விதினால அதை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ கூட செய்ய குறைச்சி செய்ய அதெல்லாம் விதிப்படி ஆனால் என்னை பற்றுதல்ங்கிறது தான் அது நீ உன்னுடைய ஃப்ரீ செய்வது அப்படி என்னை பற்றி கொண்டு ஜரா மரணத்திலிருந்து